அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபரகாத்தோ எந்த அளவுக்கு நெருக்கமாக இருப்போமோ அந்த அளவுக்கு விஷயங்களை தெளிவாக கிரகிச்சு கொள்றதுக்கு உதவியாக இருக்குது பெண்கள் நெருக்கமாக கர்டன் போட்டிக்கிறாங்க அதுக்கு கிட்டவாக நெருக்கமாக சஹாபாக்கள் எந்த ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்தையும் கேட்கக்கூடிய நேரத்தில் ஒத்தர் மற்றவர நெருக்கமாக இருப்பாங்க ஆங்காங்க தூண்கள்ல சாஞ்சி கொண்டு இருந்தாலும் பயான் காதுக்கு கேட்கும் ஆனா சொல்ற விஷயங்களை கிரகிக்கிறது சிரமமா இருக்கும் கிரகிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் எப்படின்னா எப்படி சஹாபாக்கள் நபி சல்லாஹு அலஹி வசல்லமோட மஜிரிஸ்ல உட்கார்ந்து காட்டினாங்களோ அப்படி உட்கார்றது தான் உதவியா இருக்கும் சஹாபாக்கள் நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய நேரத்துல தலைய தாழ்த்தி மிக அமைதியாக விஷயங்களை கேட்பாங்க அந்த அமைப்புல உதவியாக இருங்க யாராவது ஒருத்தருக்கு தற்செயலாக தூக்கம் வரும் சொன்னா இந்த நேரம் டயர்டா இருப்பாங்க மத்தவங்க கொஞ்சம் உதவியா இருந்து தூங்கக்கூடியவங்களை கொஞ்சம் முதுக தடாவி இறக்கமாக எழுப்பிடுங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க அந்த விஷயத்துல மொபைல் போன்ஸ் இருந்தா அல்லாவுக்காக நீங்க அதை அமைதியாக்கிக்கோங்க சைலண்ட்ல போட்டுக்கோங்க இல்லாட்டி பெரிய உதவியாக்கும் ஆஃப்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 امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الكافرين ومريم ابنة عمران التي أحصنت فرجها فنفخنا فيه من روحنا وصدقت بكلمات ربها وكتبه وكانت من القانتين صدق الله مولانا العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا كلها متاع وخير متاعها المرأة الصالحة صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரிகளே தாய்மார்களே அல்லா ஜல்ல ஜலாலுஹு சுபஹானஹுவ தாலா இந்த உலகத்துல மனிதனை இந்த உலகத்திலே மனிதனை படைத்து இந்த மனிதனுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் எல்லா நியமத்துகளையும் எல்லா அருட்கொடைகளையும் கொடுத்திருக்கிறான் மனிதனை உலகத்திலே படைத்தது மட்டுமல்ல மனிதனுக்கு தேவையான அவ்வளவு ஏற்பாடுகளும் இந்த உலகத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மனிதனுக்கு தேவையானவைகள் ஒரு புறம் இருக்க தேவைக்கு மேல் மிச்சமாக இந்த உலகத்திலே தயாரிப்புகள் தயாரித்து வைக்கப்பட்டிருக்கிறது மேலான சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹ் சுபஹானஹுவ தாலா மனிதனை இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களிலும் மிகவும் சிரேஷ்டமான படைப்பாக மிகவும் கண்ணியமான படைப்பாக படைச்சிருக்கிறான் அல்லாஹ் சுபஹான தாலா குரானில் அதை சொல்லக்கூடிய நேரத்தில் பனி ஆதம் மனிதனை நாம் சங்கையானவனாக ஆக்கியிருக்கிறோம் மனிதனை நாம் கண்ணியமானவனாக ஆக்கியிருக்கிறோம் மேலான சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்கின்றான் மனிதனுக்கு நாம் சிறந்தவைகளை உணவாக கொடுத்திருக்கிறோம் மனிதனுக்கு தயாரி தயாரி தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள் அது நல்லவையாக அது சிறந்ததாக அது ஆரோக்கியமானதாக இருக்கிறது மேலான சகோதரிகளே தாய்மார்களே அது மாத்திரமல்ல மனிதனை அல்லாஹ் அழகானவனாக படைத்திருக்கிறான் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களிலும் மிகவும் அழகானவன் மனிதன் தான் மனித தோற்றம் தான் மிகவும் அழகானது அல்ல அதையும் குரானில் கூறக்கூடிய நேரத்தில் ஒத்தீனி ஒத்தூன் وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم அல்லாஹ் சொல்கின்றான் அத்திக்காயின் மீது சத்தியமாக ஜெய்தூனின் மீது சத்தியமாக தூர்சினா மலையின் மீது சத்தியமாக அபயமளிக்கப்பட்ட இந்த மக்கா முக்கர்ரமாவின் மீது சத்தியமாக நான்கு வஸ்துக்கள்ல சத்தியம் பண்ணி அல்லாஹ் கூறக்கூடிய விஷயம் என்னது மனிதனை நாம் அழகான உறுப்புகளை கொடுத்து படைத்திருக்கின்றோம் மனிதனுடைய தோற்றத்தை அல்லாஹ் உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களிலும் எல்லா உயிர் ஜீவிகளிலும் மிகவும் அழகான தோற்றத்தை கொடுத்திருக்கிறான் மேலான சகோதரிகளே தாய்மார்களே அது மாத்திரமல்ல இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தும் இந்த உலகத்திலே என்னென்ன வஸ்துக்கள் எங்களது கண்களால் தெரிய முடியுமோ என்னென்ன வஸ்துக்கள் எங்களது கண் பார்வையை விட்டு மறைந்ததாக இருக்கிறதோ இந்த முழு உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் படைத்திருப்பது இந்த மனிதனுக்காக வேண்டித்தான் அதையும் அல்லாஹ் குரானிலே குறிக்காட்டுகின்றான் காட்டுகின்றான் هو الذي خلق لكم ما في الأرض جميعا அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தையும் உங்களுக்காக வேண்டி தாம் படைத்திருக்கின்றான் மிருகங்களுக்காக வேண்டி அல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜிங்களுக்காக வேண்டி அல்ல இந்த உலகத்திலே வசிக்கும் மீனினங்களுக்காக வேண்டி அல்ல இந்த உலகத்திலே வசிக்கும் ஏனைய வஸ்துக்களுக்காக வேண்டி அல்ல அவைகளையும் அல்லாஹ் சுபானகுவத்தால படைத்திருப்பது மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டித்தான் மனிதனுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றான் மேலான சகோதரிகளே தாய்மார்களே எனவே இவ்வளவெல்லாம் நியமத்துகளை இவ்வளவெல்லாம் அருட்கொடைகளை அல்லா குரான்ல ரெண்டு இடத்துல திருப்பி திருப்பி சொல்லி காட்டுறான் وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا இந்த உலகத்துல அல்லாஹ் உங்களுக்கு படைச்சிருக்கக்கூடிய நியமத்துகளை அல்லாஹ்வுடைய சக்திகளை அல்லாஹ் உங்களுக்கு படைச்சிருக்கக்கூடிய வல்லமைகளை நீங்க என்ன ஆரம்பிப்பீங்க என்று சொன்னா நீங்க ஒன்று ரெண்டு மூணு என்று சொல்லி என்ன ஆரம்பிப்பீங்க என்று சொன்னா லா துஹ்சூஹா அதை நீங்க எண்ணி முடிக்கவே மாட்டீங்க அவ்வளவு நியமத்துகளை அல்லாஹ் படைச்சிருக்கிறான் மற்றொரு ஆயத்தில் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சூரத்துல் லுக்மான்ல அல்லாஹ் சொல்லி காட்டறான் வலவ் அன்னமா ஃபில் அர்தி மின் ஷஜரத்தின் அக்லாம் வல் பஹ்ரு யமுதுஹு மின் பஅதிஹி சபஅது அபஹுரின் மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ் அல்லா சுபான சொல்றான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மரங்கள் இருக்கின்றதே இந்த மரங்களையும் வெட்டி வெட்டி நீங்க பேனைகளாக எழுதுகோள்களாக மாத்துங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களையும் எழுதக்கூடிய பேனைகளாக அதாவது எழுதுகோள்களாக மாத்துங்க இன்னும் இந்த கடல் இருக்கின்றதே இவ்வளவு பிரமாண்டமான இந்த கடலை அந்த பேனையால தொட்டு எழுதுவதற்குரிய மையாக ஆக்கிக்கோங்க கடல் நீர் மையாக ஆக்குங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களையும் பேனைகளாக ஆக்குங்க கற்பனை செஞ்சு பாருங்க மேலான சகோதரிகளே இப்படியாக மாற்றி இந்த பேனைகள் ஒவ்வொன்றின் மூலமாக அந்த கடல் நீரை தொட்டு தொட்டு அல்லாஹுடைய அருட்கொடைகளை அல்லாஹ் மனிதனுக்கு படிச்ச படைச்ச நியமத்துகளை எழுத ஆரம்பிங்க அல்லா சொல்றான் இந்த கடல் இவ்வளவு பிரமாண்டமான கடல் நீர் வற்றி போக காட்டிலும் நீங்க எழுதினாலும் சரி அதுக்கு பின்னால் இன்னொரு கடலை கொண்டு வாங்க அந்த கடலின் மூலமாகவும் அல்லாஹ் அவங்களுக்கு படைச்சிருக்கக்கூடிய நியமத்துகளை எழுதுங்க அப்ப ரெண்டாவது கடலும் மற்ற விட்டதா மூணாவது கடல் நாலாவது கடல் ஏழு கடல்கள் வரைக்கும் நீங்க கொண்டு வாங்க ஏழு கடல்களும் வற்றி பெய்த்து விடலாம் இந்த பேனைகள் எல்லாம் நாம் அழிந்து விடலாம் உடைந்து விடலாம் அப்படி ஆகினாலும் அல்லாஹ் உங்களுக்கு படைச்சிருக்கக்கூடிய நெமத்துகள் முடிவடைய மாட்டாது அவ்வளவு நெமத்துகள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான் மேலான சகோதரிகளே தாய்மார்களே இந்த எல்லா நியமத்துகளையும் இந்த எல்லா அருட்கொடைகளையும் மனிதனுக்கு படைச்சு மனிதனை கண்ணியமானவனாக ஆக்கி மனிதனுக்கு அழகான தோற்றத்தையும் கொடுத்து மனிதனுக்கு அழகானவையாக உணவையும் ஏற்பாடு செய்து கொடுத்து மனிதனுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்த அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சுபஹானஹுவ தாலா மனிதனிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறான் ஏன் அல்லா இவ்வளத்தையும் செஞ்சு கொடுத்தான் slhub.com மேலான சகோதரிகளே தாய்மார்களே அற்பமான சொற்பமான இந்த உலகத்தில் நாங்க பார்க்கிறோம் ஒரு பெரிய கம்பெனி உதாரணமாக எடுத்துக்கோங்க ஒரு பெரிய ஒரு கம்பெனி அந்த கம்பெனிக்கு ஒரு ஒரு மேனேஜர் வேணும் அந்த மேனேஜருக்கு அந்த கம்பெனி சொல்லுது நீங்க எங்கட கம்பெனியில மேனேஜ்மெண்ட் வேலை செய்வீங்க என்று சொன்னா உங்களுடைய பொறுப்புகளை நாங்க எடுத்துக்கொள்றோம் உங்களுக்கு நாங்க இவ்வளவு சேலரி தருவோம் உங்களுக்கு நாங்க மாதாந்தம் இவ்வளவு பணம் தருவோம் உங்களுக்கு நாங்க ஒரு வாகனம் தருவோம் உங்களுக்கு நாங்க இவ்வளவு பெரிய ஒரு பங்களா ஒரு வீட்டை நாங்க தருவோம் உங்களுடைய கார்ட பெட்ரோல நாங்க பொறுப்பெடுக்கிறோம் உங்களுடைய மொபைல் போன் பில்ல நாங்க பொறுப்பெடுக்கிறோம் உங்களோட பிள்ளை ஸ்கூல்ல படிக்கக்கூடிய கட்டணங்களை நாங்க பொறுப்பெடுக்கிறோம் இவ்வளவு பொறுப்புகளையும் எடுத்து இவ்வளவு ஏற்பாடுகளையும் ஏன் அந்த கம்பெனி செஞ்சு கொடுக்குது என்று சொன்னால் இந்த மனிதனிடத்திலிருந்து ஒரு வேலைய மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வேலைய பொறுப்ப எதிர்பார்க்குது அந்த கம்பெனி மேலான சகோதரிகளே அன்பிற்குரிய தாய்மார்களே இவ்வளவு ஏற்பாடுகள் இந்த உலக மக்கள் செய்யக்கூடிய ஏற்பாடுகளை போலவா இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் சுபஹானல்லா ஏழு வானங்கள் ஏழு பூமிகள் சூரியன் சந்திரன் இந்த நட்சத்திரங்கள் இந்த மலைகள் இந்த ஆறுகள் இந்த கடல் இந்த மரங்கள் இந்த உலகத்துடைய ஏற்பாடுகள் மேலான சகோதரிகளே இவை அனைத்தையும் அல்லாஹ் சுபானஹுவத்தாலா படைத்திருக்கிறதே இந்த மனிதனுக்காக வேண்டி அப்ப இந்த மனிதனிடத்திலிருந்து அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறான் எதை எதிர்பார்த்து அல்லாஹ் இவ்வளவு செஞ்சிருக்கிறான் மேலான சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹ் ஜல்ல ஜலாலு சுபஹானஹு வ தஆலா என்னிடத்திலிருந்து உங்களிடத்திலிருந்து இந்த முழு உலக மக்களிடத்திலிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஒரே ஒரு விஷயம்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான் அது என்ன எதிர்பார்ப்பு இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் படைச்ச அல்லாஹுடைய பொருத்தத்தை சம்பாதிக்கணும் படைச்ச அல்லாஹுடைய திருப்தியை சம்பாதிக்கணும் மேலான சகோதரிகளே தாய்மார்களே இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு இரவுகளும் ஒவ்வொரு பகல்களும் ஒவ்வொரு காலங்களும் நேரங்களும் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மனுத்தியாலங்களும் ஒவ்வொரு நிமிடங்களும் இல்ல ஒவ்வொரு வினாடிகளும் ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு அமைப்புகளும் மேலான சகோதரிகளே தாய்மார்களே அது பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் அது உடை நடை பாவனையாக இருக்கலாம் அது சொல் செயல் அங்கீகாரமாக இருக்கலாம் அது ஒவ்வொரு அசைவுகளாக இருக்கலாம் ஒவ்வொரு நடவடிக்கைகளாக இருக்கலாம் அனைத்துமே படைத்த அல்லாஹ் ஜல்ல ஜலானு சுபஹானஹு அவனுடைய பொருத்தத்தை அல்லாஹுடைய ரிவாவ அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை அல்லாஹ்வுடைய திருப்திய சம்பாதிக்க கூடியதாக இருக்கணும் அதற்காகத்தான் அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஏற்பாடு செஞ்சிருக்கிறான் மேலான சகோதரிகளே தாய்மார்களே அல்லாவுடைய பொருத்தம் வாழ்க்கையுடைய நோக்கமாக மாறும் ஏன் நான் இந்த உலகத்துல வாழ்றேன் சகோதரிகளே நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த வினாடி உங்களோட கல்வில கைய வச்சு கேட்டு பாருங்க உங்களோட நப்சில உங்களோட ஆத்மால உங்களோட உள்ளத்துல கைய வச்சு கொஞ்சம் கேட்டு பாருங்க ஏ ஆத்மாவே ஏ உள்ளமே நீ எதற்காக உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அற்ப சொற்ப துணியாக்காக வேண்டியா பணம் காசுக்காக வேண்டியா சொத்து செல்வத்துக்காக வேண்டியா ஆட்சி அதிகாரத்துக்காக வேண்டியா காணி பூமிக்காக வேண்டியா வீடு வாகனங்களுக்காக வேண்டியா உலகத்தில் உள்ள இழிவான இழிவான பொருட்களுக்காக வேண்டியா இழிவான அந்தஸ்துகளுக்காக வேண்டியா இல்ல இல்ல மேலான சகோதரிகளே நப்சிட்ட சொல்லுங்க நப்சே நீ வாழ்றதாக இருந்தால் உன்னை படைத்த அல்லாஹுடைய பொருத்தத்துக்காக வேண்டி வாழுவாயாக படைச்ச அல்லாஹுடைய திருப்தி படைச்ச அல்லாஹுடைய பொருத்தம் படைச்ச அல்லாஹுடைய ரிவா அவருடைய சந்தோஷம் வாழ்க்கையுடைய நோக்கமாக அமையணும் அதுதான் வாழ்க்கையுடைய லட்சியமாக அமையணும் எப்படிப்பட்டவன் அல்லாஹ் தாலா அவன் யாரு அல்லாஹ் யாரு மேலான சகோதரிகளே இன்றைக்கு எங்களுக்கு உலகத்தை பத்தி பேச சொன்னா நல்லா பேசுவோம் உலகத்தை பத்தி நல்லா விளங்கி வச்சிருக்கிறோம் இந்த உலகத்துடைய சக்திகள் இந்த உலகத்துடைய வல்லமைகள் ருபீஸ் இதால என்ன செய்யலாம் ஒரு ரூபாய் இதால என்ன செய்யலாம் நூறு ரூபாய் இதால என்ன செய்யலாம் ஆயிரம் ரூபாய் இதால என்ன செய்யலாம் ஒரு லட்சம் ரூபாய் இதால என்ன செய்யலாம் பத்து லட்சம் இதால என்ன செய்யலாம் ஒரு கோடி இதால என்ன செய்யலாம் பத்து கோடி இதால என்ன செய்யலாம் எல்லாம் உலகம் உலகம் உலகம் துனியா தங்கம் வெள்ளி ஆட்சி அதிகாரம் காணி பூமி சொத்து செல்வம் வாகனங்கள் இந்த உலகம் இந்த உலகத்துடைய அந்தஸ்துகள் மதிப்புகள் அதால என்ன செய்யலாம் அதை விளங்கி வச்சிருக்கிறோம் ஆனால் மேலான சகோதரிகளே அன்பிற்குரிய தாய்மார்களே கவலைக்குரிய செய்தி மிகவும் கவலைக்குரிய செய்தி என்ன தெரியுமா இவைகள் எல்லாத்தையும் படைச்சவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சுபஹானஹு அவன் யாரு அவனுடைய சக்தி என்ன அவனுடைய வல்லமை என்ன அவனுடைய குதிரத் என்ன அவன் எவ்வளவு பெரியவன் அவன் எவ்வளவு சக்தி உள்ளவன் மேலான சகோதரிகளே தாய்மார்களே ஒரே வார்த்தையில சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தாலும் அல்லாஹ் ஒருவனே ஒருவன் தான் அல்லாஹ் ஒருவனே ஒருவன் தான் படைத்தவன் இந்த முழு உலகமும் மஹ்லூக் முழு உலகமும் அல்லாஹால் படைக்கப்பட்டதுதான் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இதத்தான் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காட்டுறான் ஃபலா உக்ஸிமு பிமா துப்ஸிரூன் வமா லா யுப்ஸிரூன் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்றான் எதெல்லாம் உங்களோட கண்களுக்கு விளங்கிக் கொண்டிருக்குதோ அவைகளின் மீது சத்தியமாக எதெல்லாம் கண்களுக்கு விளங்காம இருக்குதோ அவைகளின் மீது சத்தியமாக கண்களுக்கு விளங்கக்கூடியதையும் படைச்சவன் அல்லாஹ் கண்களுக்கு விளங்காததையும் படைச்சவன் அல்லாஹ் முழு உலகத்தையும் படைச்சவன் அல்லாஹ் ஏழு வானங்களை படைச்சவன் அல்லாஹ் ஏழு பூமிகளை படைச்சவன் அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் ஹுவல் الذي خلق سبع سماوات طباقا இந்த ஏழு வானங்களை தட்டு தட்டாக படைச்சிருக்க கூடியவன் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைச்சிருக்க கூடியவன் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே ஹுவல்லதி ஜஅல الشمس ضياء والقمر نورا அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் இந்த சூரியனுக்கு வெளிச்சத்தை கொடுத்தவனும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சந்திரனுக்கு லேசான ஒரு பிரகாசத்தை கொடுத்தவனும் அல்லாஹ் சுபஹானா அவன் தான் செஞ்சிருக்கிறான் அவன் தான் படைச்சிருக்கிறான் மேலான சகோதரிகளே அன்பிற்குரிய தாய்மார்களே இந்த முழு உலகத்துடைய ஏற்பாடு செய்திருக்கக்கூடியவன் பெரிய பெரிய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் அனைத்தையும் ஏற்பாடு செஞ்சவன் அல்லாஹ் அல்லா சுபான குரான்ல கேட்கிறானே நீங்க குடிக்கக்கூடிய தண்ணிய பத்தி நீங்க யோசனை பண்ணலையா வளமையா குடிக்கிறீங்க பக்கத்துல தண்ணி இருக்குது மாஷா தாபமாக இருக்குதா எடுக்கிறோம் தண்ணிய குடிக்கிறோம் அல்லாஹ் கேட்கிறான் நீங்க குடிக்கக்கூடிய தண்ணிய பத்தி பத்தி நீங்க கொஞ்சம் கற்பனை செய்யலையா எப்படிப்பட்டது அந்த தண்ணிய மேகங்கள்ல இருந்து இறக்கினது நீங்களா நாங்களா அல்ல கேட்கிறான் தண்ணி இறக்கினது அடியானே நீயா நானா உனக்கு இறக்க ஏழுமா முழு உலக கூட்டம் முழு உலக மக்கள் முழு உலக சக்தி முழு உலக வல்லமை ஒன்று சேர்ந்தாலும் ஒரு சத்து ஒரு சொத்து தண்ணிய உலகத்துக்கு இறக்க முடியுமா அல்லா சுபஹானஹுவ தாலா சொல்றான் அந்த தண்ணீரை நாம் உப்பு தண்ணீராக மாற்றிவிட்டால் நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் தண்ணி அல்லா உப்பு தண்ணியாக மாத்திட்டான்டா அல்லாஹு அக்பர் கற்பனை செஞ்சு பாருங்க மேலான சகோதரிகளே தாகம் தாவத்துக்கு மேல தாகம் கொஞ்சம் தண்ணி எடுத்து நாக்கிற டேஸ்ட் பண்ணி பார்க்கிறோம் உப்பு தண்ணியாக இருக்குது முழு உலகத்துடைய தண்ணீரும் உப்பு தண்ணியாக மாறிவிட்டால் அடியானுக்கு என்ன செய்யலாம் எப்படி உலகத்துல வசிக்கலாம் எங்கட பார்வையில சாதாரணமாக கணக்கெடுக்கப்படக்கூடிய இந்த தண்ணியுடைய நிலைமையே இப்படி இருக்குமெண்டா அல்லா கேட்கிறான் அல்லா சுபான இந்த காற்றுடைய வேகத்தை நிறுத்திவிட்டான் என்று சொன்னால் நீங்க என்ன செய்ய போறீங்க காற்று கொண்டிருக்கிறது நாங்க இன்றைக்கு எவ்வளவு எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் காற்றுடைய வேகம் காற்றுடைய ஓட்டம் உலகத்திலிருந்து நிறுத்தாட்டப்படும் என்றா தூக்கின கைய கீழே உடையலாம் பைத்திடும் நின்றவன் அப்படியே நிக்க வேண்டியது இருந்திடும் பேச முடியாது தலைய திருப்ப முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது மேலான சகோதரிகளே அல்லாஹுடைய நெமத் அல்லாஹுடைய குதிரத் அல்லாஹுடைய சக்தி அல்லாஹ் செஞ்சு கொண்டிருக்கிறான் அல்லாஹ் சொல்றான் குல் அரஐத்தும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதன் இலா யௌமில் கியாமஹ் மன் இலாஹுன் கைருல்லாஹ் யஅதீக்கும் பிதியா அல்லா சொல்றான் நபியே கேளுங்க உம்மத்தை பார்த்து கேளுங்க அல்லா சுபஹானஹுவ இந்த இரவை கயாமத்துடைய நாள் வரக்காட்டிலும் இரவாகவே வைத்து விடுவான் என்று சொன்னால் இரவு இரவாகவே இருக்கிறது பகல் உண்டாகுவதே இல்லை தொடர்ச்சியாக இரவு இரவாகிவிட்டால் மண் இலாகுன் அல்லாஹ் அல்லாத எந்த தெய்வம் எந்த சக்தி உலகத்திலே இருக்கிறது வெளிச்சத்தை கொண்டு வருவதற்காக இரவு இரவாகவே இருக்குது கற்பனை செஞ்சு பாருங்க மாலையில அஞ்சரை மணி ஆகுது ஆறு மணி ஆகுது ஏழு மணி எட்டு மணி ஆகுது இன்னும் சூரியன் மறையல்ல இன்னும் இன்னும் அதாவது அல்லாஹ் கேட்கிறான் இரவு பகலாக மாறுறத பத்தி காலையில எட்டு மணி ஒன்பது மணி பத்து மணி இன்னும் வெளிச்சம் வரல இன்னும் இருட்டாக இருக்குது அல்லாஹ் கேட்கிறான் யாருக்கு இந்த பகலை கொண்டு வரலாம் இந்த சக்திக்கு இந்த பகலை ஏற்பாடு செய்யலாம் மண் இலா அல்லாஹ் அல்லாத இந்த தெய்வம் இந்த சக்தி உலகத்தில் இருக்கிறது இந்த பகலை கொண்டு வந்து தருவதற்காக அதே மாதிரி பகலை அல்லாஹ் கயாமத்துடைய நாள் வரை காட்டிலும் பகலாகவே வைத்து விட்டால் மண் நீங்கள் ஓய்வெடுப்பதற்காக வேண்டி இரவை கொண்டு வருவதற்கு அல்லாஹ் அல்லாத இந்த சக்தி உலகத்திலே இருக்கிறது மேலான சகோதரிகளே தாய்மார்களே இரவையும் பகலையும் மாற்றி மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் அல்லாஹ் சுபஹானஹுவ தாலா ஒருவன் தான் அவன் தான் செஞ்சு கொண்டிருக்கிறான் உலகத்தால எதுவுமே செய்ய முடியாது காசால எதுவுமே செய்ய முடியாது பணத்தால எதுவுமே செய்ய முடியாது ஆட்சியால அதிகாரத்தால எதுவுமே செய்ய முடியாது இன்றைக்கு நாங்க சொல்றோம் இன்றைக்கு உலகம் முன்னேறி இருக்குது உலகம் சக்திகள் கூடியிருக்குது உலகத்துடைய வல்லமைகள் கூடியிருக்குது துனியா முன்னேறி இருக்குது இந்த சயின்டிபிக் முன்னேறி இருக்குது விஞ்ஞானம் முன்னேறி இருக்குது இன்றைக்கு நாங்க இத்தனை இவ்வளவு பெரிய முன்னேற்றத்துக்குரிய காலத்துல வாழ்றோம் இன்று கம்ப்யூட்டர் யூகம் இது இன்டர்நெட் யூகம் இது மேலான சகோதரிகளே இரும்பு வானத்துல பறக்குது பிளைட்டாக பறந்து கொண்டிருக்குது அந்த காலத்தை போல ஒட்டகம் காலம் இல்லை அந்த காலத்தை போல பாலைவனம் இல்ல இது நவீனம் இது நவீனம் எங்கே ஒரு காட்டுக்குள்ளால இருந்து ஒரு மொபைல் போனை வச்சுட்டா முழு உலகத்தையும் பார்த்து கொள்ளலாம் முழு உலகத்திலேயே பேசிக்கொள்ளலாம் ஒரு சின்ன மெமரி சிப்புள்ளுக்கு இன்றைக்கு இவ்வளவு பெரிய ரகசியங்களை அடக்கி வச்சு கொள்ளலாம் இவ்வளவு பெரிய மெசேஜ்களை எடுத்துக் கொள்ளலாம் ஒரு சின்ன சிப் இதுல இருந்து இன்டர்நெட் மூலமாக இன்றைக்கு முழு உலகத்தையும் பார்த்து கொள்ளலாம் நாங்க சொல்றோம் உலகம் முன்னேறி இருக்குது உலகம் முன்னுக்கு போய்த்திருக்குது இன்னைக்கு உலகம் இஸ்லாம் பெரிய ஒரு மட்டத்தை அடைஞ்சிருக்குது ஆரம்ப காலத்தை போல இல்ல மேலான சகோதரிகளே தாய்மார்களே இந்த முழு உலகத்தையும் ஏற்பாடு செஞ்ச அல்லா ஜல்ல ஜலாலு சுபஹானஹுவ தாலா அவனுடைய முடிவென்ன தெரியுமா இந்த உலகம் முன்னேறல்ல இந்த உலகம் அழிய பாக்குது இந்த உலகம் முடிய பாக்குது கயாமத்துடைய நாள் நெருங்கிருச்சு கயாமத்துடைய நாள் சமீபமாக இருச்சு இன்றைக்கோ நாளைக்கோ மேலான சகோதரிகளே அடையாளங்கள் வெளியாகி கொண்டிருக்குது கயாமத்துடைய நாள் இறுதி இறுதி நாளுடைய அடையாளங்கள் வெளியாக கொண்டிருக்கிறேன் வெகு சீக்கிரம் இந்த உலகம் அழிய போது இந்த உலகம் முடிய போது மேலான சகோதரிகளே தாய்மார்களே நாங்க சொல்றோம் அன்றைக்கு ஆயிரம் வேலைகளை செய்யறதுக்காக ஆயிரம் டெக்னாலஜி தேவைப்பட்டுச்சு ஆயிரம் வேலைகளுக்கு ஆயிரம் தயாரிப்புகள் ஆயிரம் ஏற்பாடுகள் தேவைப்பட்டுச்சு இன்றைக்கு ஆயிரத்துல ஒவ்வொன்றும் நூறு நூறும் ஒவ்வொன்றாக சுருங்கி இன்றைக்கு ஆயிரத்தை பத்தால செய்யறோம் ஆயிரத்தை ஆயிரத்தால செஞ்சோம் ஆயிரம் வேலைகளை செய்யறதுக்கு ஆயிரம் பொருட்களை தேடினோம் அந்த ஒவ்வொரு நூறும் ஒரே பொருளுக்குள்ள சுருங்கி இன்றைக்கு உலகம் சுருங்கி இருக்குது உலகம் இன்றைக்கு முன்னேறி இருக்குது இன்றைக்கு உலகத்துல நாங்க ஆயிரம் வேலைகளை பத்து பொருட்களால செய்யறோம் பத்து பொருள் இருந்தா ஆயிரம் வேலைகள் எங்களுக்கு நிறைவேற்றிக் கொள்ளலாம் எங்கட மூதாதையர்களுடைய காலத்துல எங்க அப்பட அப்பட காலத்துல இன்றைக்கு அத அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டாங்க இன்றைக்கு எங்களுக்கு எல்லாம் சுருங்கி இருக்குது அன்றைக்கு அவங்க சிரமப்பட்டாங்க இன்றைக்கு எங்கட ஒரு கம்ப்யூட்டரால நாங்க நிறைய வேலை செய்யறோம் ஒரு மொபைல் போனால நிறைய வேலை செஞ்சு கொள்றோம் ஒரு சின்ன ஏற்பாடால நிறைய வேலை செஞ்சு கொள்றோம் உலகம் முன்னேறி இருக்குது என்று சொல்றோம் கொண்டிருக்கிறோம் இல்ல மேலான சகோதரிகளே நிச்சயமாக உலகம் முன்னேறல்ல உலகம் சுருங்கி இருக்குது ஆயிரம் பத்தாக சுருங்கி இருக்குது பத்து ஒன்பதாக சுருங்கும் ஒன்பது எட்டாக சுருங்கும் எட்டு ஏழாக சுருங்கும் ஏழு ஆறாக சுருங்கும் ஆறு அஞ்சாக சுருங்கும் அஞ்சு நாலாக சுருங்கும் நாலு மூணாக சுருங்கும் மூணு ரெண்டாக சுருங்கும் ரெண்டு ஒன்றாக சுருங்கும் ஒன்று சுருங்கினா ஒன்று சுருங்கினா எங்க போறது ஒன்று சுருங்கினால் ஜீரோ முழு உலகமும் ஜீரோ முழு உலகத்தையும் அல்லாஹ் ஜீரோ ஆக்குவான் அல்லாஹ் சுபான சொல்றான் இந்த உலகம் சுருங்கி சுருங்கி சுருங்கி சுருங்கி ஒரு நாள் வரும் அந்த நாள் அல்லாஹ் சுபான அலிஹி சலாத்துக்கு சொல்லுவான் நீங்க ஊதுங்க சூற ஊதுங்க சூர் ஊதப்படும் சூர் ஊதப்பட்டத்தோட இனிமையான ஒரு சத்தம் உலகத்தில் வெளியாகும் மக்கள் எல்லாம் அந்த சத்தத்தை தேடக்கூடிய நேரம் அந்த சத்தம் கூடி கூடி கூடி கூடி மேலான சகோதரிகளே அன்பிற்குரிய தாய்மார்களே முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அழிஞ்சு விடுவார்கள் சத்தத்தால் அவர்களது காதுகள் வெடித்து அனைவர்களும் மூத்தாகி விடுவார்கள் அந்த நாள் அல்லா சுபானா சொல்றான் அந்த நாள் தான் இத ஷம்சு குவேரத் وإذا النجوم انكدرت وإذا الجبال صيرت وإذا சொல்றான் சூரியன் சுருட்டப்படக்கூடிய நாள் வந்தால் நட்சத்திரங்கள் எல்லாம் அது பூமிக்கு உதிர்ந்துவிடும் இந்த வானம் வெடித்து ரெண்டு துண்டாக மாறிவிடும் மலைகள் எல்லாம் பஞ்சு பஞ்சாக ஆகி பறந்துவிடும் கடல் நெருப்பெடுத்து பத்தி கடல் தண்ணி வத்தி விடும் அந்த நாளையில முழு உலகத்தையும் அல்லாஹ் அழித்து விடுவான் சூரியன் சந்திரனை அல்லாஹ் அழித்து விடுவான் வானம் பூமியை அல்லாஹ் அழித்து விடுவான் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் அல்லாஹ் அழித்து விடுவான் மலக்குள் மௌ இருக்கக்கூடிய எல்லா மலக்குமார்களுடைய உயிரையும் கைப்பற்றிட்டு வாங்க இந்த உலகத்துல கோடான கோடி மலக்குகள் இருந்து கொண்டிருக்கிறாங்க நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் சொன்னாங்க வானத்துல இந்த கைய ஒரு ஷான் அளவு வைக்கக்கூடிய அளவுக்கு இடம் கூட இல்ல எல்லா இடங்களிலும் மலக்குகள் இருந்து அல்லாஹுவை இபாத செஞ்சு கொண்டிருக்கிறாங்க சொன்னாங்க முழு வானத்திலையும் மலக்கு வணக்கமாக இருக்கிறாங்க பைத்துல் மமூர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது காபத்துல்லாவுக்கு நேராக மேல வானக்கு அதாவது மேல ஒரு இடம் இருக்குது பைத்துல் மமூர் என்று சொல்லக்கூடிய இடம் பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் காபாவை தவாப் செய்வாங்க மலக்குகள் பைத்துல் மமூர தவாப் செய்வாங்க அந்த பைத்துல் மமூருக்கு உள்ளால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எழுபது ஆயிரம் மலக்குகள் உள்ளுக்கு போவாங்க கயாமத்துரிய நாள் வரக்காட்டிலும் எந்த மலக்குகளும் வெளியில வரமாட்டாங்க சொல்றாங்க அப்ப எண்ணிக்கை பண்ணி பாருங்க எத்தனை கோடி மலக்குகள் அல்லாஹிடத்துல இருக்கிறாங்க இந்த எல்லா மலக்குகளுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்ற சொல்லுவார் கடைசியாக பத்து மலக்குகள் ஹசரத் ஜிப்ரேல் ஹசரத் மீகாயில் ஹசரத் இஸ்ராயில் ஹசரத் இஸ்ராஃபேல் போன்ற பத்து பத்து மலக்குமார்கள் மாத்திரம் உலகத்துல பேலன்ஸ் ஆகுவாங்க இப்ப அல்லா சுபகானா மலக்குள் மௌத்த பார்த்து சொல்றான் நீங்க எல்லா மலக்குமாரோட உயிரையும் கைப்பற்றுங்க அதற்கு ஜிப்ரில் அலிஹலாம் மௌத்தாகி விடுவாங்க அதற்கு மிகாயில் விடுவாங்க அதற்கு சூர் ஊதின எல்லா மலக்குமார்களுடைய உயிரும் கைப்பற்றப்படும் இப்ப அல்லாஹ் கேட்பான் யாரு இந்த உலகத்துல பாக்கையாக இருக்கிறதே யார் இந்த உலகத்துல பாக்கையாக இருக்கிறது கற்பனை செஞ்சு பாருங்க மேலான சகோதரிகளே வானம் இருக்காது பூமி இருக்காது சூரியன் இருக்காது சந்திரன் இருக்காது நட்சத்திரங்கள் இருக்காது மலைகள் இருக்காது ஆறுகள் கடல்கள் இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனும் இல்ல எந்த ஒரு ஜீவராசியும் இல்ல எந்த ஒரு பறவைகளும் இல்ல எந்த ஒரு மிருகங்களும் இல்ல கடலும் இல்ல கடலுள்ள மீனங்களும் இல்ல உலகத்துல எந்த புட்பூண்டுகளும் இல்ல உலகம் எங்கும் ஒரு பெரிய வனாந்திரமாக இருக்கும் எதுவுமே இல்லாத நாள் இந்த முழு பிரசஞ்சமும் அளிக்கப்பட்டு விட்டது இந்த உலகத்தை போல எத்தனை கோள்கள் அத்தனை கோள்களும் அளிக்கப்பட்டு விட்டது முழு பிரசஞ்சத்தையும் அல்லாஹ் அழிச்சிட்டு இப்ப மலக்குள் மூத்த பார்த்து கேட்கிறான் யார் இந்த உலகத்துல பாக்கையாக இருக்கிறது ஹசரத் மலக்குள் மௌத் அழகி சலாம் சொல்லுவாங்க மா பக்கைய இல்லா அனவ அந்த யா ரப்பல் ஆலமீன் யா அல்லாஹ் உன்னையும் என்னையும் தவிர வேற யாரும் இந்த உலகத்துல பாக்கையாக இல்லையா அல்லாஹ் அல்லாவும் அல்லாஹுடைய மலக்கு ஹதரத் அதற்கு மலக்குள் மவுத் இஸ்ராயில் அலி இஸ்லாம் அவங்க மாத்திரம் இந்த உலகத்துல பாக்கியாக இருக்கிறாங்க இப்ப அல்லா சுபஹான சொல்றான் மலக்குள் மௌத் அழகி சலாத்த பார்த்து இவ்வளவு காலமும் உலகத்தில் அலைஞ்சி திரிஞ்சு மக்களுடைய உயிரை நீங்க மிருகங்களுடைய உயிரை கைப்பற்றினீங்க மலக்குகளுடைய உயிரை கைப்பற்றிட்டீங்க ஜிங்களுடைய உயிரை கைப்பற்றினீங்க இப்போ உங்களோட உயிரை நீங்களே கலட்டி எங்கள்கிட்ட தாங்க மேலான சகோதரிகளே தாய்மார்களே ஹசரத் மலக்குல் மௌத் அலஹி சலாம் அவங்க அவங்களுடைய உயிரை கலட்டி ரொம்ப வேதனைக்கு மத்தியில ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில அல்லாடத்துல தன்னுடைய உயிரை கலட்டி கொடுத்துடுவாங்க இந்த உலகத்துல யாரு பாக்கையாக இருக்கிறது இப்ப இப்ப யாரு பாக்கி இப்ப யாரு பேலன்ஸ் ஜீரோவா இல்லையா உலகம் முழு உலகம் ஜீரோவா இல்லையா மேலான சகோதரிகளே தாய்மார்களே அந்த நாளையில தான் அல்லாஹ் சுபஹானஹு ஒரு கேள்வி கேட்பான் லிமனில் முல்குல் யோ اليوم لمن الملك اليوم இந்த உலகத்துடைய ஆட்சி இந்த உலகத்துடைய அதிகாரம் யார்த கையில இருக்குது யார்த ஆட்சி யாரு அரசனிப்ப உலகத்துல வாய் போட்டாங்களே உலகத்துல பெரிய பேச்சு பேசினாங்களே நான் இந்த நாட்டுடைய ஜனாதிபதி நான் இந்த நாட்டுடைய கவர்னர் நான் இந்த நாட்டுடைய ஹலீஃபா நான் இந்த ஊருக்கு பொறுப்புதாரி நான் இந்த காணிப்பூமிக்கு சொந்தக்காரன் எனக்கு சொந்தமான காணி எனக்கு சொந்தமான வீடு எனக்கு சொந்தமான பூமி எனக்கு சொந்தமான இடம் எனக்கு சொந்தமான வீடு எனக்கு சொந்தமான வாகனம் எனக்கு சொந்தமான பணம் எனக்கு சொந்தமான டாலர் எனக்கு சொந்தமான தீனார் எனக்கு சொந்தமான திருகம் எனக்கு சொந்தமான ரியால் எனக்கு சொந்தமான ருபீஸ் இது ஏண்ட அக்கவுண்ட் இதுல இவ்வளவு பணம் இருக்குது இது யாருக்கு இது ஏண்ட எனக்கு சொன்னவங்க எல்லாம் எங்க பேசிட்டாங்க எங்க பெருமை பிடிச்சவங்க எல்லாம் எங்க இந்த உலகத்துடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் எங்கே எங்க மேலான சகோதரிகளே யாரு எழும்பி வந்து பதில் சொல்ல போறது பதில் சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க ஒருவனே ஒருவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சுபஹானஹு வ அவனே அவனுக்கு பதிலையும் சொல்லிக் கொள்வான் லில்லாஹில் வாஹிதில் கஹார் அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் எல்லா ஆட்சியும் அதிகாரங்களும் சொந்தமானதே யாருங்கட ரப்பு மேலான சகோதரிகளே கற்பனை செய்யுங்க இப்ப எங்கட ரப்பு யாரு நான் ஆரம்பத்துல சொன்னேன் அந்த ரப்பின் பக்கம் நாங்க கவனத்தை திருப்போனும் அந்த ரப்புடைய பொருத்தத்தை அடையணும் அந்த ரப்புக்காக வேண்டி வாழணும் யாரையோட ரப்பு இப்படிப்பட்டவன் ரப்பு அவன் தான் அவனுக்கு ஆரம்பமும் இல்ல அவனுக்கு முடிவும் இல்ல அவன் ஒருவன் தான் அவன் ஒருவன் அவனுக்கு நிகையாக கூட்டாக வேற யாரும் கிடையாது அல்லாஹ் ஒருவன் தான் அல்லாஹ் சொல்றானே அவனுக்கு தோதுவாக வேற யாருமே கிடையாது அப்படிப்பட்டவன் அல்லாஹ் சுபஹானா ஒருவன் இந்த உலகத்தை படைச்சான் இந்த முழு உலகமும் அல்லாஹுவால படைக்கப்பட்டதுதான் கவனங்களை யார்ட பக்கம் திருப்போனும் தங்கத்தின் பக்கமா வெள்ளியின் பக்கமா ஆட்சியின் பக்கமா அதிகாரத்தின் பக்கமா சொத்து செல்வத்தின் பக்கமா ஒன்றுமே செய்ய முடியாது ஆட்சியால் ஒன்றும் செய்யலா அதிகாரத்தால் ஒன்று செய்ய நல்லா நினைவு வச்சுக்கோங்க சகோதரிகளே இந்த விஷயத்த நல்லா நினைவு வச்சுக்கோங்க நான் சொல்ற இந்த விஷயத்த ரொம்ப நிதானமாக நீங்க யோசிங்க ரொம்ப நுணுக்கமாக கவனம் செலுத்துங்க என்ற பேச்சின் பக்கம் மிகப்பெரும் உண்மையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சத்தியத்துக்கு மேல சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் மேலான சகோதரிகளே நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்க காது தாழ்த்தி கேளுங்க இந்த விஷயத்தை மத்தவங்களிடத்திலேயே பேசி எத்தி வைங்க இந்த உண்மையை பேசி எத்தி வைங்க இன்றைக்கு முழு உலகமும் மறதியில மடமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க புத்திசாலியான மனிதன் மடையனாகி விட்டான் இந்த உலகத்துக்கு முன்னால ஆண்கள் பெண்கள் மடையர்களாக மாறிவிட்டாங்க இந்த உலகத்துல சொத்துக்கு பின்னால செல்வத்துக்கு பின்னால ஆட்சிக்கு பின்னால அதிகாரத்துக்கு பின்னால பணத்துக்கு பின்னால காசுக்கு பின்னால தீனார் தினத்துக்கு பின்னால டாலருக்கு பின்னால ரியாலுக்கு பின்னால ருபேஸுக்கு பின்னால மேலான சகோதரிகளே தாய்மார்களே இன்றைக்கு மனிதன் இழிவாகிக் கொண்டிருக்கிறான் முழு உலகத்தையும் அடக்கி ஆளக்கூடிய உண்மையானவனான அசில் மாலிக்குள் முழு அல்லா ஜல்ல ஜலாலுஹு சுபஹானஹு ஆலாவை மறந்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மேலான சகோதரிகளே அன்பிற்குரிய தாய்மார்களே இந்த உலகத்தால எதுவும் செய்ய முடியாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கோடான கோடி பணத்துக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் அல்லா ஜல்ல ஜலாலு தாலா இந்த வானத்தை மழை பொழியாததாகவும் இந்த பூமியை செம்பு தரையாகவும் என்றா இந்த உலகத்துல புட்பூண்டுகள் முளைக்கல்ல என்று சொன்னா அல்ல அல்லா முளைக்க வைக்கல்ல என்று சொன்னா இந்த உலகத்துல அல்லா விவசாயங்களை வெளியாக்கல் என்று சொன்னா இந்த உலகத்துல அல்லா ஜல்ல ஜலாலுஹு வித்துக்களை செடி கொடிகளை காய் கரைகளை அல்லா வெளியாக்கல் என்று சொன்னா இந்த உலகத்துல மக்கள் எதை சாப்பிடுறது தங்கத்தை சாப்பிடவா வெள்ளிய சாப்பிடவா பணத்தை சாப்பிடவா தீனால சாப்பிடவா திருகத்தை சாப்பிடவா மேலான சகோதரிகளே தாய்மார்களே பக்தாதுடைய சரித்திரம் முழு உம்மத்துக்கும் அல்லாஹ் படிப்பினையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் பக்தாத் சுபஹான் அல்லா இளமாக்கள் நிறைஞ்சிருந்தாங்க இமாம்கள் இமாம்கள் நிறைஞ்சிருந்தாங்க பெரியவர்கள் நிறைஞ்சிருந்தாங்க மூத்தவர்கள் நிறைஞ்சிருந்தாங்க அல்லாஹ் சுபஹானா கொடுத்திருந்தான் ஆனா அந்த இல்ம மதிக்கல்ல அந்த குரான ஹதீச மதிக்கல்ல மேலான சகோதரிகளே தாய்மார்களே அல்லா சுபஹானஹுவ தாலா பக்தாதுல ஒரு பஞ்சத்தை அல்லா உருவாக்கினான் எப்படிப்பட்ட பஞ்சம் மேலான சகோதரிகளே தாய்மார்களே சரத்திர ஆசிரியர்கள் சரத்திர ஆசிரியர்கள் ரொம்ப கவலையோடு இந்த சரத்திரத்தை எழுதுறாங்க பகுதாதுல அல்லாஹ் உருவாக்கின பஞ்சம் பகதாது வாசிகளுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருந்தான் சொத்தை கொடுத்திருந்தான் பணத்தை கொடுத்திருந்தான் ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான் ஆனால் அல்லாஹுவ ஞாபகப்படுத்தல அல்லாஹுவ மறந்தாங்க அல்லாட தொடர்ப்ப மறந்துட்டாங்க அல்லாட தொடர்ப இழந்துட்டாங்க இளமாக்கள் இருந்தாங்க அந்த இளமாக்களை மதிக்கல அந்த இளமாக்களுடைய உபதேசங்களை கேட்டு நடக்கல அவங்களுடைய உபன்யாசங்களுக்கு வழிபட்டு நடக்கல வாழ்க்கையை திருத்தல்ல அல்லாஹ் கொடுத்திருந்த நெமத் சொத்து செல்வத்தை வச்சு பெருமை அடிச்சு ஆரம்பிச்சாங்க அல்லாஹ் சுபஹானஹுவ தாலா முழு பகதாதுக்கும் அல்லாஹ் பஞ்சத்தை உண்டாக்கிட்டான் எவ்வளவு பெரிய பஞ்சம் என்று சொன்னா பகதாதுல எந்த ஒரு விளைச்சலும் நடக்குது இல்ல மழை பொழிய மாட்டேது மழை மழையுடைய மழை பொழிதல் தடை பெற்று விட்டது மழை இல்ல தண்ணி இல்ல வறண்டு போயிருக்குது பூமிகள் எல்லாம் காஞ்சி பைத்திருக்குது விவசாயங்கள் எல்லாம் வறண்டு போயிருக்குது எந்த ஒரு காய் கறிகளும் எந்த ஒரு செடி கொடிகளும் எந்த ஒரு கனி வத்துக்களும் எந்த ஒரு பழங்களும் அந்த அந்த பூமியில முளைக்குதில்ல பஞ்சத்துக்கு மேல பஞ்சம் வறுமைக்கு மேல வறுமை மேலான சகோதரிகளே தாய்மார்களே கோடிக்கணக்கான பணத்தை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம் எதை சாதிக்கலாம் சுபஹானல்லா ஒரு பெரிய மாளிகை ஒரு பெரிய வீடு அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் பெரிய கோடீஸ்வரராக இருந்தார் கணவனும் மனைவியும் அல்லா சுபகானகுவத்தாலா கொடுத்த ஒரு சின்ன குழந்தை வீட்டில இருக்கிறாங்க ஒரு நாள் பசி சாப்பிடுறதுக்கு ஒன்றுமில்ல ரெண்டாவது நாள் மூணாவது நாள் பசிக்குது சாப்பிடுறதுக்கு ஒன்றுமில்ல எதை சாப்பிட தங்கத்தை தின்னவா வெள்ளிய சாப்பிடவா தீனார் திருகத்தை சாப்பிடவா டொலரை சாப்பிடவா சாப்பிடேனுமா அல்லா விளைச்சல்களை உருவாக்கல்ல இந்த பணத்தால் என்ன செய்யலாம் இந்த தங்கத்தால் என்ன செய்யலாம் என சாதிக்கலாம் மேலான சகோதரிகளே தாய்மார்களே நாலாவது நாள் ஐந்தாவது நாள் கடக்குது இந்த கணவன் மனைவி இருவருக்கும் பசியின் கொடுமை தாங்கிக் கொண்டிருக்க முடியவில்லை அவர்கள் மெய் மறந்தவர்களாக அவர்கள் அவர்களை மறந்தவர்களாக போய் அந்த சின்ன பச்சகம் பாலகன் குழந்தையை பிச்சு சாப்பிட ஆரம்பித்தார்கள் அல்லாஹ் கொடுத்த வறுமை அல்லாஹ் கொடுத்த பஞ்சம் தன்னுடைய குழந்தை அல்லாஹ் பிச்சு சாப்பிட வச்சான் அதே பக்தாத் அதே பக்தாத் பஞ்சம் கூடிக்கொண்டிருக்கிறது பஞ்சம் வளர்ந்து கொண்டிருக்கிறது மற்றும் ஒரு வீடு மற்றும் ஒரு வீடு அங்க ஒரு பெரிய ஒரு ஒரு செல்வந்தர் வீட்டுல மேல் மாடியில கணவனும் மனைவியும் அழுது கொண்டிருக்கிறாங்க பசியில எதை சாப்பிட்டது அழுது கொண்டிருக்கிறாங்க பாதையில ஏதோ ஒரு ஆரவாரத்துரிய சத்தம் கேக்குது ரெண்டு பேரும் மேல் மாடியால தலைய பாதையின் பக்கம் வெளியே போட்டு பார்த்தாங்க என்ன சத்தமாக இருக்குது என்று சொல்லி சுபஹானல்லாஹ் வெளியூர் காரர் ஒருவர் ஒரு ரொட்டிய கொண்டு வந்திருக்கிறார் அந்த ரொட்டிக்கு முழு ஊர் மக்களும் விலை பேசுறாங்க ஒரு ரொட்டி அந்த ஒரு ரொட்டிக்கு முழு ஊர் மக்களும் விலை பேசுறாங்க சிலர் சொல்றாங்க நாங்க இவ்வளவு பணம் தாரோம் மற்றும் சிலர் சொல்றாங்க இல்ல இல்ல அதை விட கூடுதலாக நாங்க இவ்வளவு பணம் தாரோம் மற்றும் சிலர் சொல்றாங்க இல்ல இல்ல அதை விட கூடுதலாக நாங்க இவ்வளவு பணம் தாரோம் மேலான சகோதரிகளே தாய்மார்களே இந்த கணவன் மனைவி வீட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பசி பட்டணி தாங்க முடியல பெரிய மாளிகை வீட்டொட்டும் வெளியில வந்து அந்த ரொட்டிக்காரனை கூப்பிட்டு சொன்னாங்க இவங்க எல்லாரும் இந்த ரொட்டிக்கு வில பேசுறாங்க நாங்க ரெண்டு பேரும் இந்த ஒரு ரொட்டிக்கு எங்களை இந்த பெரிய மாளிகைய வில பேசுறோம் இந்த பெரிய மாளிகையை வச்சுக்கோ அப்பா இந்த ரொட்டி எங்களுக்கு தான் ஒரு பெரிய மாளிகைக்கு அல்லாஹ் ஒரு ரொட்டியை பெறுவதி உள்ளதாக அல்லாஹ் மாத்தினான் மேலான சகோதரிகளே தாய்மார்களே இந்த ரெண்டு சம்பவங்களும் முழு உம்மத்துக்கும் பாடம் அல்லாஹுவின் பக்கம் கவனத்தை செலுத்தல்லையா அல்லாவின் பக்கம் திசை திருப்பல்லையா அதுக்கு பின்னால மனிதனுக்கு உலகத்துல வாழ்றதுக்கு வேற வழியே கிடையாது வேற வழி இல்ல உலகத்தால் எதுவுமே செய்ய முடியாது ஆட்சி அதிகாரத்தால் எதுவுமே செய்ய முடியாது பணத்தால காசால எதுவுமே செய்ய முடியாது முழு முழு உலகத்துடைய ஆட்சியும் நும்ரூஜுடைய ஆட்சி ஒரே ஒரு இப்ராஹிம் அலைஹி சலாத்துக்கு எதிராக பாடுபட்டாங்க இந்த ஒரு இப்ராஹிம என்ன செய்யணும் கொண்டு போட்டுடணும் பெரிய நெருப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது பெரிய ஏற்பாடு நெருப்ப ஏற்பாடு செஞ்சு நெருப்புக்குள்ள கொண்டு போய்த்து இப்ராஹிம் அலிஹி சலாத்த போட்டாங்க ஹசரத் இப்ராஹிம் அலிஹி சலாம் நெருப்புக்குள்ள சந்தோஷமாக வாழ்ந்தாங்க நாற்பது நாளைக்கு பின்னால் நெருப்ப நூத்து பார்க்கிறாங்க இப்ராஹிம் கரிசாம்பலாக இருப்பார் நினைச்சாங்க இப்ராஹிம் சலாம் சந்தோஷமாக நெருப்புக்குள்ள உயிர் ஜீவியாக வாழ்ந்த சரித்திரமும் குரான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் மேலான சகோதரிகளே தாய்மார்களே அல்லா நாடினது மட்டும் தான் இந்த உலகத்தில் நடக்கும் அல்லா நாடாத எதுவுமே இந்த உலகத்திலே நடக்க முடியாது எனவே கவனங்கள் அல்லாஹின் பக்கம் திசை திருப்போம் கவனங்களை ரப்பின் பக்கம் திசை திருப்போம் மேலான சகோதரிகளே தாய்மார்களே சொற்ப கால வாழ்க்கை இந்த உலகத்துடைய வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை இந்த உலகத்துடைய வாழ்க்கை இந்த உலகம் கேவலமானது இந்த உலகம் அற்பமானது இதெல்லாம் எங்கட கண்களுக்கு முன்னால விளங்கி கொண்டிருக்கிறதோ அனைத்தும் கேவலமானது மேலான சகோதரிகளே மதிமயங்கி விடக்கூடாது உள்ளத்தை பறிக்கொடுத்து விடக்கூடாது கல்வை அடிமையாக்கி விடக்கூடாது எந்த உலகம் எங்கட கண்களுக்கு முன்னால விளங்கி கொண்டிருக்கிறதோ அல்லாஹ் சொல்றான் இந்த உலகத்தை படைச்சவன் சொல்றான் மேலான சகோதரிகளே நல்லா விளங்கிக்கோங்க இந்த உலகத்தை படைச்சவன் இந்த உலகத்தை பார்த்து சொல்றான் இந்த உலகத்துல இந்த பூமிக்கு மேலால எதுவெல்லாம் இருக்கிறோ அனைத்தையும் நாம் வெறும் ஒரு அலங்காரமாகத்தான் ஆக்கியிருக்கிறோம் ஒரு அலங்காரம் தான் வெறும் ஒரு தோற்றம் தான் ஹக்கீக்கத் இல்ல யதார்த்தம் இல்ல அல்லாமா இமாமுனா ஜஹபி அவர்களுடைய சியரு அலாமின் நுபலா என்று சொல்லக்கூடிய கிதாபுல அந்த ராபியா அதவியாவுடைய சரித்திரத்தை பதிவு செய்யறாங்க ஹசரத் ராபியா அதவியா ஒரு பெண்மணி சுபஹானல்லா ஒரு பெண்மணி இரவு நேரத்துல எலும்புறாள் தகஜுத்துடைய தொழுகைக்காக வேண்டி நடு நிசையில எலும்பி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆடைகள் அழகான ஆடை எடுத்துக்கொண்டு நறுமணத்தையும் பூசியவளாக முசல்லாக்கு போய்த்து நிற்கிறார் சுபஹானல்லா படைச்ச அல்லாட முன்னால் நிற்கக்கூடிய முறை என்னது நாங்க தொழுகைக்காகத்தான் ஒரு பிஞ்ச உடுப்ப வச்சிருக்கிறோம் ஒரு பிஞ்ச முசல்லாவை வச்சிருக்கிறோம் கடைசி நேரத்தில் பேய்த்து பரலான தொழுகையை தொழுதுட்டு வாரோம் மேலான சகோதரிகளே ராபியா அதவியா நடுநிசையில எழுந்தி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆக அழகான உடுப்பை உடுத்துக்கொண்டு வாசத்தையும் பூசிக்கொண்டு அல்லாஹுடைய சன்னிதானத்துல வந்து நிற்கிறாள் தக்பீர கட்டத்துக்காக வேண்டி வந்து நிற்கிறாள் ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு முன்னால ஒரு பயத்தை படிச்சு தன்னை தானே உற்சாகப்படுத்திக் கொள்ளக்கூடிய வழக்கம் ராபியா அதவியாட்ட இருந்துச்சு அந்த ராபியா அதவியா தக்பீர கட்ட முன்னால அல்லாவ பார்த்து தலைய வானத்தின் பக்கம் தூக்கி சொல்லுவா லைத்தல்லதி பைனி வைன காமிரூ وبيني وبين العالمين خراب إذا صح منك الود فالكل هين وكل الذي فوق التراب تراب رابع دبي را يا الله ليت الذي بيني وبينك عامر يا الله إنكم أنكم ஒரு தொடர்பு வேணும் யாழ்லா எனக்கு உன்னுடைய கனெக்ஷன் வேணும் யாழ்லா எனக்கு உன்னுடைய தொடர்பு வேணும் யாழ்லா சுபஹான் அல்லா கற்பனை செய்யுங்க மேலான சகோதரிகளே நாங்க எத்தனை பேர் இதை ஆசை வைக்கிறோம் யாழ்ல அல்லாட கையேந்து துவா கேட்கக்கூடிய நேரத்துல எப்பயாவது ஒருக்கா கேட்டிருக்கிறோமா யாழ்லா உன்னுடைய தொடர்பை எனக்கு உண்டாக்கிதா யாழ்லா உன்னுடைய லெகா உன்னுடைய உன்னுடைய தாழ்லுக்க உன்னுடைய கனெக்ஷனை எனக்கு சீராக்கிதா யாழ்லா அல்லாட்ட எப்பயாவது கேட்கிறோமா ராபியா அதவியா ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு முன்னால் அல்லாட்ட பார்த்து சொல்றா யாழ்லா எனக்கும் உனக்கும் ஒரு தொடர்பு பிரிக்கணும் யாழ்லா ஒபைனி ஒபைனல் ஆலமீன ஹராபு அது மட்டுமல்ல எனக்கும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சகல வஸ்துக்களுக்கும் என்னென்ன வஸ்துக்கள் என்னென்ன என்னென்ன தங்கம் வெள்ளிகள் காணி பூமிகள் சொத்து செல்வங்கள் பணம் காசுகள் தீனார் திருகங்கள் இந்த உலகத்துடைய வஸ்துக்கள் இந்த உலகத்துடைய அலங்காரங்கள் இந்த உலகத்துடைய ஜீனத்துகள் இந்த உலகத்துடைய தோற்றங்கள் எவையெல்லாம் இந்த உலகத்தில் இருக்குதோ அனைத்துக்கும் எனக்கும் மத்தியில திரை போட்டு விடையாள்லா எனக்கு இந்த உலகத்துடைய தொடர்பை உண்டாக்கிறாதேயாள்லா உலகத்திலே வெறுப்பை என் உள்ளத்துல உண்டாக்கிறியா ராபியா தவியா சொல்லுவா யா இதா சஹமின் கல்வுத்தோ ஃபல் குல்லு ஹைனு உன்னுடைய மஹப்பத் எனக்கு கிடைச்சு விட்டால் உன்னுடைய துறப்பு எனக்கு உண்டாகிவிட்டால் எனக்கு அனைத்துமே இலகுவாகிவிடும் யா அல்லா அல்லாஹுடைய தொடர்பு கிடைச்சிட்டால் எல்லா விஷயங்களும் அல்லா லேசாக்கி தருவான் சொல்லுவா யாழ்லா இந்த மண்ணுக்கு மேலால் இருக்கக்கூடிய அனைத்தும் மண்ணாகத்தான் இருக்கிறது இந்த மண்ணுக்கு மேலால் இருக்கக்கூடிய அனைத்தும் மண் மேலான சகோதரிகளே எந்த வஸ்துக்களை பார்த்து எங்கட கல்வ பறி கொடுக்கிறோமோ அந்த எல்லா வஸ்துக்களும் அல்லாத பார்வையில கேவலமானதே இழிவானது மேலான சகோதரிகளே இந்த உலகத்துடைய ஹக்கீக்கத் இதுதான் இந்த உலகத்துடைய யதார்த்தம் இதுதான் தொடர்பு உண்டாகணும் அல்லாஹோட உலகத்தோட தொடர்பு உண்டாகிறதுல எந்த விதமான பிரயோசனம் கிடம் கிடையாது எனவே மேலான சகோதரிகளே தாய்மார்களே எங்கட கவனங்கள் அல்லாவின் பக்கம் செய்திருப்போம் தொடர்புகள் அல்லாஹோட உண்டாக்குவோம் கனெக்ஷன் அல்லாஹோட சீராக்குவோம் சொற்ப காலம் இந்த உலகத்துல வாழ போறோம் எப்ப அல்லாஹ் என்னையும் உங்களையும் கூப்பிடுறானோ எப்ப அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய உயிரை கைப்பற்றத்துக்குரிய நேரத்தை அல்லாஹ் முடிவு செய்யறானோ இந்த உலகம் இருக்கிற மாதிரி விட்டுட்டு நாங்க அல்லாஹுடைய சன்னிதானத்துக்கு போகத்தான் வேணும் யாருக்கும் மறுக்கலாம் எந்த ஆணுக்கும் எந்த பெண்ணுக்கும் மறுக்க முடியாது என்ன ஏற்பாடு செஞ்சு கொண்டிருக்கிறோம் எவ்வளவு பெரிய மேலெண்ணம் வச்சிருக்கிறோம் எவ்வளவு பெரிய சிந்தனைகளை சிந்திச்சு கொண்டிருக்கிறோம் மேலான சகோதரிகளே அல்லாஹ் கூப்பிட்டா எல்லாத்தையும் போட்டுட்டு போக வேண்டியதுதான் எல்லாத்தையும் விட்டுட்டு போக வேண்டியதுதான் திடீர் என்று சொல்லி மௌத்து வந்து கொண்டிருக்கிறது திடீர் திடீர் என்று சொல்லி மரணம் வந்து கொண்டிருக்கிறது சுகமா இருக்கக்கூடியவங்க மௌத்தா போறாங்க நோயாளிகள் மட்டும் தான் மௌத்து இல்ல நோயாளிகளுக்கு மட்டும் தான் மௌத்து இல்ல வயதாளிகளுக்கு மட்டும் தான் மௌத்து இல்ல திருமணம் முடிக்கிறதுக்கு திருமணத்துக்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது திருமணத்துக்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது திருமணத்துக்குரிய பொருள்கள் வாங்க போயிட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறது வீடு பெயிண்ட் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பொது புது பொன் வீட்டுக்குள்ள மௌத்தா போன சருத்திரமும் தற்போது நடந்த சருத்திரமாக இருக்குது மிக விரைவாக நடந்த அதாவது அண்மை காலத்தில் நடந்த சருத்திரமாக இருக்குது புது பொன் மௌத்தா போறால் புது மாப்பிள மௌத்தா போறாரு திருமணம் முடிச்சு ஒரு வருஷம் கணவன் மனைவியாக ரெண்டு பேரும் மௌத்தா போனாங்க இப்போ ஒரு ஒரு ஆறு ஏழு மாசத்துக்குள்ளால ஒரே நேரம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரயாணம் செஞ்சாங்க ஒரு ஆக்சிடென்ட் கணவன் மனைவி ரெண்டு பேரும் புதிய மாப்பிள புதிய பொன் மௌத்தா பேத்திட்டாங்க இதுதான் உலகத்துடைய ஹாலாத் இதுதான் உலகத்துடைய நிலைமை சின்ன வயசுல மௌத்தா போறாங்க வாலிபர்கள் வாலிப சகோதரிகள் மௌத்தா போறாங்க எனவே தயாரிப்புகள் உடனடியாக செய்யப்படணும் கல்வி ரப்பின் பக்கம் திசை திருப்போனும் மேலான சகோதரிகளே உள்ளத்துல வேற யாரையும் வச்சு கொள்ள கூடாது உலகத்துல எந்த பொருளையும் வச்சு கொள்ள கூடாது உள்ளத்துல எந்த பொருளையும் வச்சு கொள்ள கூடாது கல்புல ரப்பு மட்டும்தான் இருக்கணும் கல்புல ரப்புடைய மகத்தத் இருக்கணும் கல்புல ரப்புடைய ரப்புடைய சிந்தனை இருக்கணும் மேலான சகோதரிகளே தாய்மார்களே கல்புல ரப்பில்லாத எந்த நம்பிக்கைகளும் எந்த மகப்பத்துகளும் விரிக்கப்படாது இந்த விஷயங்கள் நல்லா நுணுக்கமாக விளங்கிக்கோங்க நல்ல ஆழமாக விளங்கிக்கோங்க மேலான சகோதரிகளே தாய்மார்களே யாரு இந்த உலகத்துடைய வாழ்க்கையில அல்லாவோட தொடர்பாகுவாங்களோ அல்லாவோட கனெக்ஷனை சீராக்குவாங்களோ அல்லாவோட தொடர்புகளை சீராக்குவாங்களோ அல்லாவுக்காக வேண்டி வாழ ஆரம்பிப்பாங்களோ அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி வாழுவாங்களோ அல்லாஹ் சுபஹானஹுவ தாலா இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய நாளை சிறந்த நாளாக அல்லாஹ் ஆக்கி கொடுப்பான் சந்தோஷமான நாளாக அல்லாஹ் ஆக்கி கொடுப்பான் சொர்க்கத்தை காட்டி காட்டி அல்லாஹ் உயிரை வாங்குவான் சிரிக்க சிரிக்க அல்லாஹ் உயிரை வாங்குவான் மேலான சகோதரிகளே அல்லாஹ் சுபஹான சுபஹானஹுவ தாலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காட்டுறான் இன்னல்லதீன காலூ ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون الله சொல்றான் யாரு தன்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி வாழ்றாங்களோ ரப்புக்காக வேண்டி வாழ்றாங்களோ அல்லாஹ் சொல்றான் அந்த அந்த ஸ்ரீதேவி அவரு மௌத்தா போகக்கூடிய நேரத்துல அவருடைய மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் மலக்குமார்கள் இறங்குவாங்க ஜனாசாவுக்கு ஜனாசாவுக்கு மலக்குமார்கள் இறங்குவாங்க ஒரு குடிசையில மௌத்தா போகலாம் பிஞ்ச பாயில படுத்துக் கொண்டிருக்க கொலை மௌத்தா போகலாம் ஒரு ஏல வீட்டுல மௌத்தா போகலாம் பிரச்சனை இல்லை மலக்குமார்கள் வாரத்துக்கு நிபந்தனை இல்ல அது பெரிய மாளிகையா இருக்கலாம் சின்ன குடிசையா இருக்கலாம் செல்வந்தராக வாழ்ந்திருக்கலாம் ஏழையாக வாழ்ந்திருக்கலாம் படிச்ச பட்டதாரியா வாழ்ந்திருக்கலாம் படிக்காதோட்டராக இருந்திருக்கலாம் ஆலிமாக இருக்கலாம் ஆலிமை இருக்கலாம் கல்புல அல்லாவுடைய நம்பிக்கை இருந்துச்சா கல்புலி அல்லாவுடைய தொடர்பு பிரிந்துச்சா அல்லாஹுடைய சிந்தனையோட வாழ்ந்தாரா உலகத்துல அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லி வாழ்ந்தாரா அல்லாஹுடைய சிந்தனைய ஞாபகத்தை ஞாபகப்படுத்தக்கூடியவராக இருந்தாரா அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் தத்தனஸ்ஸலு மலக்குமார்கள் இறங்குவாங்க ஜனாசாவுக்கு மலக்குமார்கள் வருவாங்க சொல்லுவாங்க மலக்குமார்கள் லா தகாஃபு வலா தஹ்சனு ஏ அடியானே நீ பயப்படாதே நீ கவலைப்படாதே உனக்கு எந்த பயமும் இல்ல உனக்கு எந்த கவலையும் இல்ல அபிஷிரு குந்தும் உனக்காக வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கத்தை கொண்டு நீ நன்மாராயம் பெற்றுக்கொள்வாயாக சொர்க்கத்தை கொண்டு பஷார சொல்லுவாங்க சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون அந்த சொர்க்கத்திலே உனது உள்ளம் உனது கல்வி இதெல்லாம் ஆசை வைக்கின்றதோ அனைத்தும் உனக்கு அந்த சொர்க்கத்திலே இருக்கிறது அந்த சொர்க்கத்திலே இதெல்லாம் உனக்கு வாக்களிக்கப்பட்டதோ அனைத்தும் அந்த சொர்க்கத்திலே இருக்கிறது மேலான ஜன்னத் மேலான சகோதரிகளே மேலான சொர்க்கம் மேலான சகோதரிகளே ஹசரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னாங்க சொர்க்கத்துக்குள்ள போகக்கூடிய நேரத்திலேயே சொர்க்கத்துடைய அந்த கேட்குள்ள என்டர் கொள்ளையே மலக்குமார்கள் இருப்பாங்க மலக்குமார்கள் அந்த சொர்க்கவாதிய பார்த்து நாலு விஷயங்களை சொல்லுவாங்க நாலு நன்மாராயங்களை சொல்லுவாங்க நாலு நன்மாராயங்களும் எப்படிப்பட்ட நன்மாராயம் என்று சொன்னா உலகத்துல யாருமே மற்றவங்களுக்கு சொல்ல முடியாத நன்மாராயம் மேலான சகோதரிகளே சொர்க்கவாதிகளை பார்த்து சொல்லுவாங்க மலக்குகள் முதலாவது சொல்ல சொல்லுவாங்க இன்னலக்கும் அந்தஹியோ அபதா வருக வருக உங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை இந்த சொர்க்கத்திலே நீங்க இந்த சொர்க்கத்துல மௌத்தா போகவே மாட்டீங்க உலகத்துல யாருக்காவது அப்படி சொல்லலுமா நீங்க வாங்க புது மாப்பிளைய பார்த்து நீங்க எந்த நாளும் வாழுங்க நீங்க உலகத்துல மௌத்தாகவே மாட்டீங்க உலகத்துல யாருக்காவது நன்மாராயம் சொல்லலுமா மலக்குமார்கள் சொர்க்கவாதி முன்னாடிய பார்த்து சொல்லுவாங்க வாங்க நீங்க நிரந்தரமான வாழ்க்கை வாழுங்க நீங்க இங்க மௌத்தாக மாட்டீங்க ரெண்டாவது சொல்லுவாங்க இன்னலக்கும் அந்த அபதா இந்த சொர்க்கத்துல உங்களுக்கு நிரந்தரமான வாலிபம் நீங்க வயோதிபமாகவே மாட்டீங்க சொர்க்கத்துல அல்லாஹ் நிரந்தரமான வாலிபத்தை வச்சிருக்கிறான் உலகத்துல மேலான சகோதரிகளே தாய்மார்களே கொஞ்சம் காலத்துக்கு தான் வாலிபம் அந்த வாலிபம் முடிவடைகிறதோட வயோதிபம் ஆரம்பமாகுது நோய்கள் ஆரம்பமாகுது உடம்பு சுருங்க ஆரம்பிக்குது முகத்துல குழிவில ஆரம்பிக்குது கை கால சுருக்கம் வில ஆரம்பிக்குது அழகு மங்கி போகுது பல்லு உடஞ்சி போகுது முடி பழுத்து போகுது மேலான சகோதரிகளே தாய்மார்களே எல்லா உடம்பும் விலகீனமாகிடும் நோய் நும்பலங்கள் ஆரம்பமாகிடும் மேலான சகோதரி சகோதரிகளே சொர்க்கத்துல வயோதிப்பம் இல்ல சொர்க்கத்துல முடி பழுக்காது சொர்க்கத்துல தாடி பழுக்காது ஆண்களுடைய தாடி பழுக்காது சொர்க்கத்துல ஆண்கள் பெண்கள் யாருக்கும் பல்லொடைய மாட்டிச்சு சொர்க்கத்துல முகத்துல குழுவில மாட்டிச்சு சொர்க்கத்துல உடம்பு கருக்க மாட்டுச்சு சொர்க்கத்துல அழகுகள் மங்கி போக மாட்டுச்சு நிரந்தரமான வாலிபம் அல்லா ஜெல்ல ஜலாலு ஆண்களுக்கு முப்பத்தி மூணு வயது அல்லா முடிவு செஞ்சிருக்கிறான் ஆயிரம் வருஷம் வருஷம் வாழ்ந்தாலும் ஆயிரத்தி முப்பத்தி மூணு இல்ல ஆயிரம் வருஷம் வாழ்ந்தாலும் முப்பத்தி மூணு வயது வாலிபர் வாலிபர் தான் அல்லா சுபானா பெண்களுக்கு பதினெட்டு வயது அல்லா முடிவு செஞ்சிருக்கிறான் ஆயிரம் வருஷம் வாழ்ந்தாலும் ஆயிரத்தி பதினெட்டு வயதல்ல ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாலையும் பதினெட்டு பதினெட்டு வயதுதான் எந்த காலமும் வாலிப பெண் தான் எப்போதுமே வயோதிபமாக மாற மாட்டா உலகத்துல எங்கட ஒரு வயோதிபமான எங்கட ஒரு உம்மம்மா மௌத்தாப்பை திரிப்பாங்க எண்பது வயதுல தொண்ணூறு வயதுல ஒரு வயதாளியாக மௌத்தாப்பை திரிப்பாங்க சொருக்கத்துல அவங்களுக்கு அல்லா சுபானா வயோதிபத்தை கொடுத்து எழுப்பாட்ட மாட்டான் பதினெட்டு வயது குமரி பெண்ணாக அல்லா எழுப்பாட்டுவான் முழு சொர்க்கவாதிகளுக்கும் பதினெட்டு வயதுதான் மேலான சகோதரிகளே தாய்மார்களே சந்தோஷமான வாழ்க்கை சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்க அந்த மலக்குகள் சொர்க்கவாதிகளை பார்த்து சொல்லுவாங்க வாங்க வாங்க நிரந்தரமான வாலிபம் நீங்க இங்க வயோதிபர்களாக மாட்டீங்க மூணாவதாக சொர்க்கவாதிகளை பார்த்து சொல்லுவாங்க இன்னலக்கும் உங்களுக்கு நிரந்தரமான இன்பங்கள் தான் அருட்கொடைகள் தான் அவைகள் உங்களுக்கு முறியடிக்கப்பட மாட்டாது உலகத்துல யாருக்கும் அப்படி சொல்லுமா இந்த கடை இந்த வியாபாரம் இந்த பணம் இந்த காசு எந்த நாளும் இருக்கும் நான் இந்த நாளும் செல்வந்தனாக வாழுவேன் ஒருபோது மேலே அடிமையாக மாட்டேன் யாருமே சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது இன்று செல்வந்தர் நாளைக்கு ஏழையாக மாறுறார் இன்றைக்கு அந்தஸ்துல நாளைக்கு கேவலமாக மாறுறார் இதுதான் உலகத்துடைய நிலவை மேலான சகோதரிகளே தாய்மார்களே சொர்க்கம் நிரந்தரமான இன்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் எப்போதுமே அங்கே அங்கே அந்த இன்பங்கள் முறியடிக்கப்பட மாட்டாது நாலாவது நன்மாராயத்தையும் சொர்க்கவாதிகளுக்கு மலக்குகள் சொல்லுவாங்க இன்னலக்கும் அந்த அபதா சொர்க்கத்தில் நிரந்தரமான சுகம் உங்களுக்கு நோய் உண்டாக மாட்டுச்சு உலகத்துல தான் நோய் நும்பலம் உலகத்துல தான் உங்களோட பிளட் சுகர் கூடியிருக்குது அந்த போர்ஸ் கூடியிருக்குது குறைஞ்சிருக்குது நீங்க டயபெட்டிக் பேஷண்டா மாறிட்டீங்க நீங்க உங்களுக்கு ஹை பிரஷர் லோ பிரஷர் உலகத்துல தான் கிட்னி ஃபெயிலியர் உலகத்துல தான் ஹோல் இன் த ஹார்ட் உலகத்துல தான் கேன்சர் உலகத்துல தான் ஹார்ட் அட்டாக் உலகத்துல தான் எல்லா நோய் நும்பலங்களும் உலகத்துல தான் நோய் நும்பலங்கள் உலகத்துல தான் கை கால் உளைச்சல் உலகத்துல தான் சிரமங்கள் உலகத்துல தான் கஷ்டங்கள் சொர்க்கத்தில மேலான சகோதரிகளே தாய்மார்களே முகமது முஸ்தபா ஹபீப் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் மிக தெளிவாக சொன்னாங்க சொர்க்கவாதிகள் மூக்கு தொடக்க கூட தேவைப்படாது அவ்வளவு சின்ன ஒரு சளி கூட மூக்குல இருந்து வரமாட்டுச்சுன்னு சொன்னாங்க நபி வசல்லம் அவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கையை அல்லாஹ் தயார் செஞ்சு வச்சிருக்கிறான் சொர்க்கத்துக்குள்ளால பேத்திட்டு சொன்னா அல்லா சுபஹானுவத்தாலா தயார் செஞ்சு வச்சிருக்க கூடிய சுவர்க்கம் சுபஹானல்லா அங்குள்ள கதவுகள் அங்குள்ள ஜன்னல்கள் அவைகள் எல்லாம் அது தங்கம் வெள்ளியால கட்டப்பட்டதாக இருக்கும் உலகத்துல மாதிரி நாங்க ஆசைப்படுறோம் எங்களுக்குரிய ஒரு வீடு அதனுடைய ஜன்னல்கள் அவைகளுடைய கதவுகள் அது அழகான வேலமானம் போடப்பட்டிருக்கணும் சுபஹானல்லா சொர்க்கத்துடைய கதவுகளும் ஜன்னல்களும் அது தங்கத்தான் பொன்னால வெள்ளியால இருக்கும் மேலான சகோதரிகளே உலகத்துல நாங்க ஆசை வைக்கிறோம் எங்கட வீட்டுல ஒரு சிவர் இருக்கணும் இந்த சிவரில இது அழகான டிசைன் பண்ணப்பட்டிருக்கணும் சுபஹான் அல்லா நபி செவரை பத்தி சொன்னாங்க லபினத்தும் மின் உருக்கள் தங்க கத்தியாக இருக்கும் என்றால் மத்தக்கள் வெள்ளியாக இருக்கும் என்று சொன்னாங்க அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்திருக்கிறது உலகத்துல சிமெண்டிய போட்டு குழச்சி சேர்ப்பாங்க சோர்க்கத்துடைய கற்கள் சேர்க்கப்பட்டிருக்க கூடிய பொருள் அது கஸ்தூரியாக இருக்கும் என்று சொன்னாங்க நபிசல்லா அலஹி வசல்லம் சொன்னாங்க அந்த சொர்க்கத்திலே பூமியிலே மிரிப்படக்கூடிய பொடிக்கற்கள் அவைகள் முத்துக்களாக இருக்கும் என்று சொல்லி சொன்னாங்க மேலான சகோதரிகளே அங்குள்ள கட்டில்கள் அங்குள்ள சாய்மானங்கள் அவைகள் அது கலப்பட்ட தங்கமாக கலப்பட்ட வெள்ளியாக இருக்கும் என்று சொன்னாங்க மேலான சகோதரிகளே தாய்மார்களே உலகத்தில் கலப்பட்ட தங்கம் இல்ல ஒரு நகைய செய்யறதாக இருந்தாலும் ஒரு ஒரு ஒரு பெண்கள் அழியக்கூடிய ஒரு ஒரு ஆபரணத்தை செய்யறதாக இருந்தாலும் அதுல சொல்லுவாங்க இத்தனை பர்சன்ட் இத்தனை பர்சன்டேஜ் தங்கம் இத்தனை வீதாசாரம் சொல்லி சொல்லுவாங்க சொர்க்கத்துல சாய்மானங்களை கட்டிகளை நபி சொல்லா அலிஸ்ல சொன்னாங்க அது கணக்கு போடப்பட்டதல்ல அது பர்சன்டேஜ் அல்ல அது பியோர் கோல்டு பியோர் சில்வர் கலப்பட்ட தங்கம் கலப்பட்ட வெள்ளியாக இருக்கும் என்று சொல்லி சொன்னாங்க இன்பமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை மேலான சகோதரிகளே தாய்மார்களே நினைச்சதெல்லாம் செய்யலாம் நினைச்சதெல்லாம் சாப்பிடலாம் நினைச்சதெல்லாம் உண்ணலாம் பருகலாம் ஆனால் நபி சொல்லல்லால் சொன்னாங்க லாயபூலூன் சொர்க்கவாதிகள் மலம் சலம் கழிக்க மாட்டார்கள் மலம் சலம் கழிக்க மாட்டார்கள் அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் எல்லாம் சொன்னாங்க அவர்கள் ஒரு ஏப்பம் விடுவாங்க அந்த ஏப்பத்தால சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் அது செமிச்சிடும் சொல்லி சொன்னாங்க துனியால ஏப்பமுட்டாலும் மனுஷன் ஒரு கேவலமாகத்தான் பார்ப்பான் சொர்க்கத்துடைய ஏப்பத்தை பத்தி நபி சொல்லா சொன்னாங்க அந்த ஏப்பம் போக்கூடிய நேரத்துல கஸ்தூரி வாசம் அடிக்கும் என்று சொல்லி சொன்னாங்க மேலான சகோதரிகளே தாய்மார்களே இவ்வளவு உயர்ந்தரமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தயார் செஞ்சு வச்சிருக்கிறான் மேலான ஜன்னத்தை அல்லாஹ் தயார் செஞ்சு வச்சிருக்கிறான் மேலான சொர்க்கத்தை அல்லாஹ் தயார் செஞ்சு வச்சிருக்கிறான் யாருக்காக இந்த அடியானுக்காக மேலான சகோதரிகளே தாய்மார்களே மாற்றமாக யாரு அந்த சோர்க்கத்துக்குரிய தயாரிப்புகளை உலகத்துல செய்யலையோ அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழலையோ நப்சானியத்துடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்களோ இச்சையுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்களோ ஷஹவாத்களுடைய ஆசைகளை வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்களோ பயங்கரமான நரகமும் தயார் செய்யப்பட்டிருக்கிறே அல்லாஹ் பெரியவன் அல்லாவுடைய சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய இன்பங்களும் பெருசுதான் அதே மாதிரிதான் அல்லாஹ் பெரியவன் அல்லாஹுடைய நரகத்தில் இருக்கக்கூடிய தண்டனைகளும் பெருசாக இருக்கிறது பெரிய பெரிய தண்டனைகள் அல்லாஹ் தயார் செஞ்சு வச்சிருக்கிறான் அல்லாஹுடைய தண்டனைகளை அடியார்களால தாங்க முடியாது மிகப்பெரிய கஷ்டங்கள் மிகப்பெரும் சிரமங்கள் நரகம் என்று சொன்னாலே சோதிக்கப்படக்கூடிய இடமாக இருக்குது கஷ்டங்கள் கொடுக்கப்படக்கூடிய இடமாக இருக்குது அவர்களுக்கு துனியால இருந்து உயிர் கைப்பற்றக்கூடிய நேரம் அந்த கபருடைய வாழ்க்கை அந்த மஷருடைய வாழ்க்கை அந்த சிராத் அந்த நரகம் அனைத்துமே கஷ்டமாக இருக்கும் அனைத்துமே சோதனையாக இருக்கும் எனவே மேலான சகோதரிகளே அன்பிற்குரிய தாய்மார்களே இந்த உலகத்துல தான் அதற்குரிய தயாரிப்புகளை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் சொர்க்கம் ஆசையாக இருக்குதா சொர்க்கத்தை பத்தி பேசக்கொள்ளே ஆசையா இருக்குது அந்த சொர்க்கம் எனக்கு கிடைக்க கூடாதா அந்த சொர்க்கத்துக்கு நான் சொந்தக்காரனாக கூடாதா நரகத்தை பத்தி பேசக்கொள்ளே பயமா இருக்குது அந்த நரகம் அல்லா பாதுகாக்கணும் கிடைச்சிடவே கூடாது பயங்கரமான நரகம் சொர்க்கத்தை ஆசை வச்சா சொர்க்கத்தை ஆசை வைக்கிறதன் மூலமாக சொர்க்கத்தை அடைய இயலாது நரகத்தை விட்டும் பயந்ததன் மூலமாக நரகத்தை விட்டும் தப்பிக்க முடியாது மாற்றமாக உலகத்துடைய வாழ்க்கைய அல்லாஹுடைய பொருத்தத்தின் பிரகாரம் அமைக்க வேண்டியதாக இருக்கிறேன் மேலான சகோதரிகளே அன்பிற்குரிய தாய்மார்களே பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மிக முக்கியமான ஒரு கூட்டமாக உலகத்துல கருதப்படுறாங்க அந்த பெண்கள் சீராகணும் பெண்களுடைய வாழ்க்கை சீராகணும் பெண்களே ஏ தாய்மார்களே ஏ சகோதரிகளே ஏ வாலிப சகோதரிகளே ஏ பெண்களே சகோதரிகளே நீங்க எல்லாரும் ஆசைங்க நீங்க எல்லாரும் நீயத்து வைங்க நீங்க எல்லாரும் உறுதி கொள்ளுங்க நாங்க சொர்க்கவாதிகளின் பெண்களாக பெண்களாக மகன்களாக மாறோனும் நாங்க சொர்க்கத்தின் தாய்மார்களாக மாறணும் நாங்க சொர்க்கத்தின் சகோதரிகளாக மாறணும் நாங்க சொர்க்கத்தின் வாலிப பெண்களின் கூட்டத்தில் பேச சேர்ந்துடோனும் மேலான ஜன்னத் மேலான சொர்க்கம் அந்த இன்பகரமான வாழ்க்கை அதுக்கு போயிட்டு சேர்ந்துடோனும் மேலான சகோதரிகளே தாய்மார்களே அப்படிப்பட்ட சொர்க்கத்துக்கு போக ஆசையாக இருக்குதா அந்த சொர்க்கத்து இன்பமாக விளங்குதா அதற்காக வேண்டி தயாரிப்புகள் செய்யணும் இந்த உலகத்துடைய வாழ்க்கை அல்லாவுடைய பொருத்தத்தை சட்டத்தின் பிரகாரம் அமைய வேண்டியதாக இருக்கிறது மேலான சகோதரிகளே தாய்மார்களே பெண்கள் என்று சொல்லக்கூடியவங்க அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அல்லா சுபானகுவ தாலா நிறைய நிறைய வேலிகளை அல்லா போட்டு கொடுத்திருக்கிறான் நிறைய ஹத்துகளை எல்லைகளை அல்லா உண்டாக்கி இருக்கிறான் இந்த எல்லைக்குள்ளால தான் நீங்க வாழணும் இந்த ஹத்துக்குள்ளால தான் நீங்க வாழணும் நிறைய கட்டளைகள் இருக்குது நிறைய ஏவல்கள் இருக்குது நிறைய விளக்கல்கள் இருக்குது நிறைய பொறுப்புகள் இருக்குது இந்த பொறுப்புகள் சரியாக நிறைவேற்றப்படணும் இந்த பொறுப்புகள் சரியாக அல்லாட முன்னால சமர்ப்பிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது மேலான சகோதரிகளே தாய்மார்களே முதலாவது பெண்களுக்குரிய பொறுப்பு தான் பெண்களை பார்த்து அல்லா சுபஹானஹுவ தாலா குரான்ல சூரத்துல் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பெண்களை பார்த்து அல்லாஹ் சுபஹானஹுவ தாலா சொல்றான் ஏ பெண்களே நீங்க எப்படி வாழணும் தெரியுமா ولا تبرجن تبرج الجاهلية الأولى அல்லாஹ் சொல்றான் ஏ பெண்களே நீங்க வீடுகளுக்கு உள்ளால அடக்கமாக ஒழுக்கமாக இருந்துக்கோங்க உங்களை மறைவாக ஆக்கிக்கோங்க ஜாகிலியா கால பெண்களை போல பாதை வெளியில நீங்க சுத்தி தெரியாதீங்க பெண்கள் மேலான சகோதரிகளே வீடுகளுக்கு உள்ளால இருக்கணும் வீட்டுக்கு உள்ளால இருக்கணும் பெண் என்று சொல்லக்கூடியவள் அவள் தன்னுடைய அழகை அந்நிய ஆண்களை விட்டு மறைக்க வேண்டும் அந்நிய ஆண்களுக்கு தன்னுடைய தன்னுடைய அழகுகளை வெளிப்படுத்த கூடாது ஆண்களுக்கு அல்லா சொல்றான் நீங்க பெண்களை பார்க்கவான பெண்களின் பக்கம் கவனம் செலுத்தவான அந்நிய அந்நிய பெண்ண பார்க்கிறதும் ஹராம் அந்நிய பெண்ணை பார்க்கிறது ஹராம் அந்நிய பெண்ணை பார்த்துட்டால் உள்ளத்துடைய நூர் ஐபாதத்துடைய பிரகாசம் வெளியாகிவிடும் மேலான சகோதரிகளே அப்ப அந்த பெண் என்ன செய்யணும் அந்நிய ஆண்கள் காணாம தன்னை மறைச்சு கொள்ளணும் பெண்கள் மறையோனும் திருமிதி ஷரீப் அபுதாபுதிரி ரிவாயத்துல நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் சொன்னாங்க அக்கரபுமா தக்கூனு பிரௌஹத்தி ரப்பிஹா ஒஹிய பீகாரி பைத்திஹா ஒரு பெண்மணி அல்லாஹுடைய ரஹ்மத்துக்கு மிகவும் சமீபமாக இருக்கக்கூடிய நேரம் அல்லாஹுடைய ரஹ்மத்துக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம் எந்த நேரம் தெரியுமா அவள் அந்த பெண் வீட்டுக்கு உள்ளால இருக்கக்கூடிய நேரம் சொல்லி சொன்னாங்க வீட்டுக்கு உள்ளால மறைவாக இருக்கணும் பெண்கள் மேலா சகோதரிகளே பெண்களை பெண்களை அடக்கிறதுக்காக பெண்களை கேவலப்படுத்துறதுக்காக பெண்களை மேலான சகோதரிகளே தாய்மார்களே பெண்களுடைய உரிமைகளை பறிக்கிறதுக்காக வேண்டி இஸ்லாம் மறைஞ்சிருக்க சொல்லல்ல மாற்றமாக பெண்களை கண்ணியப்படுத்துது இஸ்லாம் நீங்க வீட்டுக்குள்ளால் இருக்கணும் நீங்க பாதை வெளிய சுத்தி திரிஞ்சு கொண்டு சீரழிஞ்சு கொண்டிருக்க கூடாது பெண்களை இஸ்லாம் கண்ணியப்படுத்துது மேலான சகோதரிகளே அல்லாட கட்டளை சகோதரிகளே உங்களுக்கு அல்லாட கட்டளை உங்களை படைச்ச அல்லா சொல்றான் நீங்க வீட்டுக்குள்ளால இருங்க நீங்க மறைவாக உங்களை வச்சுக்கோங்க மேலான சகோதரிகளே தாய்மார்களே பெண்கள் வெளியில போறதா இருந்தால் அந்நிய ஆண்களுக்கு முன்னால தன்னுடைய உடம்ப மறக்க சொல்றான் அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல யா ஐயுஹன் நபியு قل لأزواجك وبناتك ونساء المؤمنين يدنين عليهن மின் ஜலாபீபிஹின்ன அல்லாஹ் சொல்றான் ஏ நபியே உங்களுடைய அன்பு மனைவிமார்களுக்கு சொல்லுங்க உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மீனானவர்களுடைய மனைவிமார்களுக்கும் மீனான பெண்களுக்கும் சொல்லுங்க யார் சூழல்லா தன்னுடைய ஜில்பாபின் மூலமாக தன்னுடைய உடம்பை மறைத்துக் கொள்ள சொல்லுங்க முழு உடம்ப மறக்க சொல்லுங்க ஜில்பாபுன்னு சொன்னா அகராதியில டிக்ஷனரியில கருத்து எழுதுறாங்க தலை உச்சில இருந்து அல ரசில் ஒரு பெண்ணுடைய தலையில போடப்படக்கூடிய விசாலமான ஆடை அந்த ஆடை எஸ்துரு ஜமியா அவளுடைய முழு உடம்பையும் மறைக்கக்கூடியதாக இருக்கணும் முழு உடம்ப மறைக்கக்கூடிய ஆடைக்கு பேர் தான் இந்த ஹிஜாப் இந்த ஃபர்தா மேலான சகோதரிகளே தாய்மார்களே இந்த ஃபர்தாவை அல்லாஹ் வலியுறுத்தி சொல்றான் முழு உடம்ப மறைங்க மேலான சகோதரிகளே அந்நிய ஆண்களுக்கு முன்னால தன்னை மறைச்சிக்கோங்க அந்நிய ஆண்களுக்கு முன்னால தன்னுடைய அழக வெளிப்படுத்துறது பாவம் அல்லாடத்துல குற்றமாக இருக்குது மேலான சகோதரிகளே நீங்க சொர்க்கத்தை ஆசை வச்சுட்டீங்க நீங்க சொர்க்கத்தை இன்பமாக்கி கொண்டீங்க சொர்க்கத்துக்கு போக ஆசையாக இருக்குது உங்களுக்கு இதுக்கு முன்னால தெரியாம இருந்திருக்கலாம் அன்பிற்குரிய சகோதரிகளே நாங்க பணிவாக சொல்றோம் நீங்க சொர்க்கத்தை ஆசை வைக்கக்கூடிய பெண்களாக இருந்தா உங்களோட அழகுகளை அந்நிய ஆண்களுக்கு காட்டவான ஒரு பெண்ணுடைய முகம் ஒரு பெண்ணுடைய முகத்தை அல்லாஹ் அழகாக படைச்சிருக்கிறான் உடம்புல ஆக அழகான பகுதி முகமாக இருக்குது நீங்க முழு உடம்ப மறைச்சாலும் உங்களோட முகத்தை மறைக்கலையா உங்களோட முகத்தை அந்நிய ஆண்கள் காண்றாங்களா அதை பார்த்து எத்தனை அந்நிய ஆண்கள் ரசிக்கிறாங்களோ அவங்க உள்ளத்தால இன்பத்தோட பார்த்துட்டாங்களோ அந்த அந்த பெண் பெரிய பாவத்தை சுமந்துட்டாள் பெரிய குற்றத்தை சுமந்துட்டாள் ஹசரத் முகமது முஸ்தபா ஹபீப் சல்லாஹூ அலேஹி வசல்லம் சொன்னாங்க திருமிதி ஷெரீஃபுல் ஹதீஸ் பதிவாக இருக்குது ஐயுமம் இஸ்தா எந்த பெண்மணி வீட்டுக்குள்ளால இருந்து தன்னை அழகான முறையில் அலங்கரித்தவளாக நல்ல நறுமணத்தையும் பூசியவளாக அது அத்தரா இருக்கேலும் அது சென்டா இருக்கேலும் அது எதுவா இருக்கேலும் இன்றைக்கு வாசத்தை உண்டாக்கக்கூடிய எத்தனையோ கிரீம் வாசத்தை உண்டாக்கக்கூடிய எத்தனையோ லோஷன் வாசத்தை உண்டாக்கக்கூடிய எத்தனையோ பொருள்கள் இன்றைக்கு வெளியாக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு உலகத்துக்கு அறிமுகப்படுத்திருக்கப்பட்டிருக்கிறது அதை தனக்கு உண்டாக்கிக் கொண்டு அந்த பெண்மணி வீட்டை வீட்டவுட்டும் வெளியாகுகின்றாள் மிம்பைத்திஹா வெளியாகுகின்றாள் ஃபமர்ரத் அலா நபி சொன்னாங்க ஒரு கூட்டத்தை கடந்து போறாள் ஆண்கள் பாதையில இருக்கிறாங்க ஆண்களை கடந்து போறாள் முஸ்தபா சொன்னது வந்து அந்த ஆண்கள் இந்த பெண்ணோட பேசல்ல இந்த பெண்ணோட கதைக்கல்ல இந்த பெண்ணோட பரிகாசம் செய்யல அந்த பெண்ணுடைய கரத்தை பிடிக்கல அந்த அந்த பெண்ணுடைய அழகை ஏறெடுத்து பார்க்கவும் இல்லாட்டியும் பிரச்சனை இல்ல நபி சல்லா அலிஸ்ல சொன்னாங்க இந்த பெண்மணி அழக உடுத்துக்கொண்டு அலங்காரத்தை உடுத்துக்கொண்டு நறுமணத்தை பூசிக்கொண்டு இந்த ஆண்களுடைய கூட்டத்தை கடந்துட்டால் இந்த கடக்கக்கூடிய நேரத்தில் இந்த எந்த ஒரு ஆணும் இந்த பெண்ணை ஏறெடுத்து பார்க்கல்லாட்டியும் பிரச்சனை இல்லை கடந்து போகக்கூடிய நேரத்திலேயே இந்த பெண் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களோடையும் விபச்சாரம் செஞ்ச விபச்சாரத்துடைய பாவத்தை சுமக்கிறான்னு சொல்லி சொன்னான் அல்லாஹ் அக்பர் மேலான சகோதரிகளே அன்பிற்குரிய தாய்மார்களே பயங்கரமான எச்சரிக்கை சஹிஹான ஹதீஸ் நபி சல்லா அலிஸ்ல சொல்லிட்டு சொன்னாங்க இந்த பெண்மணி எல்லா ஆண்களையும் கடக்கவும் தேவையில்ல எந்த ஒரு பார்வையாவது யாராவது ஒரு ஆண் இந்த பெண்ணை பார்த்துட்டால் அந்த ஆணும் இந்த பெண்ணோட விபச்சாரம் செஞ்சு விட்டால் சொல்லி சொன்னாங்க மேலான சகோதரிகளே தாய்மார்களே பயங்கரமான எச்சரிக்கை கோவிச்சு கொள்ளவான ஹதீஸ்ல வந்தத்தை நான் சொல்றேன் நீங்க சொர்க்கவாதியான பெண்களாக மாறணுமா பெண்களே சகோதரிகளே தாய்மார்களே அன்பிற்குரியவர்களே உங்களை மறைச்சிக்கோங்க ஆண்களுக்கு முன்னால உங்களோட அழக மறையுங்க பூர்த்தியான பர்தாவுடைய வாழ்க்கைய வாழ்க்கையில ஆரம்பிச்சுக்கோங்க உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் மறைக்கக்கூடிய கண்ணியமான ஆடையை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கோங்க மேலான அதாவது மேலான சொர்க்கத்துக்குரிய பெண்களுக்கெல்லாம் தலைவி பெண்களுக்கெல்லாம் தலைவி ஹசரத் பாத்திமா அன்ஹா ஒரு கேள்வி கேட்கப்படுவது ஒரு கேள்வி கேட்கப்படுவது ஐயோ ஷை இன் ஹைருல்லின் உலகத்துல ஒரு பெண்மணிக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்ல ஆக சிறந்த பாக்கியம் என்னது கேட்கப்படுவது ஆக பெரிய பாக்கியம் என்ன ஆக சிறந்த பாக்கியம் என்ன ஹசரத் பாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அவங்க எடுத்து எடுப்புக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஒரு பொம்பளைக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அவளுக்கு சொத்தும் செல்வமும் ஆட்சியும் அதிகாரமும் அவளுக்கு தங்கம் வெள்ளிகளும் அவளுக்கு பணம் காசுகளும் அவளுக்கு மாடா மாளிகை வீடுகளும் அவளுக்கு வாகனங்களும் அவளுக்கு உலகத்துடைய சொகுசுகளும் கிடைப்பதுதான் அவளுக்குரிய பாக்கியமாக நாங்க நடக்கிறோம் இந்த கேள்விய இந்த இடத்துல கேட்கப்பட்டா அன்பிற்குரிய சகோதரிகளே உங்கள்கிட்ட கேட்கப்பட்டா நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க இந்த கேள்வி இப்ப உங்கள்கிட்ட கேட்கப்படுவதுன்னு நினைச்சு பாருங்க ஒரு பொம்பளை உங்களுக்கு கிடைக்கிற பாக்கியத்துல ஆக பெரிய பாக்கியம் என்ன என்று சொல்லி யோசிச்சு பாருங்க ஹசரத் பாத்திமா ரவி அல்லாஹு அன்ஹா சொன்ன பதில் என்ன தெரியுமா சொன்னாங்க ஒரே பதில் சொன்னாங்க பெண்ணுக்கு கிடைக்கிற பாக்கியத்துல ஆக பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா இந்த பெண் தன்னுடைய கண்ணால எந்த ஒரு அந்நிய ஆணையும் கண்டிருக்க கூடாது எந்த ஒரு அந்நிய ஆணும் இந்த பெண்ணுடைய உடம்புடைய எந்த பகுதியையும் கண்டிருக்க கூடாது இவள் தான் பாக்கியசாலி சொன்னாங்க பாக்கியசாலி யாரு மேலான சகோதரிகளே தன்னை ஆண்களை விட்டு மறைக்க கூடியவள் தான் பாக்கியசாலி பாக்கியசாலி யாரு சொத்து பத்துகளுக்கு சொந்தக்காரி அல்ல காணி பூமிகளுக்கு சொந்தக்காரி அல்ல தங்கம் வெள்ளிகளுக்கு சொந்தக்காரி அல்ல தீனார் திருகங்களுக்கு சொந்தக்காரி அல்ல மேலான சகோதரிகளே பாக்கியசாலி யாரு தெரியுமா தன்னுடைய அழகை தன்னுடைய அலங்காரத்தை அந்நிய ஆண்கள் காணாதவாறு தன்னை மறைத்துக் கொள்ளக்கூடியவள் தான் பாக்கியசாலியாக இருக்கின்றாள் எனவே மேலான சகோதரிகளே தாய்மார்களே ஹசரத் பாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மௌத்துடைய திறத்துக்கு மரணத்துடைய திறத்துக்கு முந்தின தினம் அல்லாஹ் அவர்களுக்கு காட்டி கொடுத்தான் பாத்திமா நாளைக்கு மௌத்தா போறாள் என்று சொல்லக்கூடிய செய்திய ஹசரத் பாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா ஹசரத் அஸ்மா பின் உமைஸ் என்று சொல்லக்கூடிய பெண்மணிட்ட வந்து சொன்னாங்க அஸ்மா நான் நாளைக்கு மௌத்தாக போறேன் ஆனா எனக்கு உள்ளத்துல ஒரு விஷயம் சரியான பாரமா இருக்குது நபிசல்லா அலிஸ்லமுடைய மகள் சொல்றா பாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா எனக்கு உள்ளத்துல சரியான ஒரு விடயம் கஷ்டமா இருக்குது அஸ்மா ஹசரத் அஸ்மா பின் உமேஸ் கேட்டாங்க பாத்திமா என்ன விஷயம் சொல்லுங்க சொன்னாங்க அஸ்மா தாயே நாளைக்கு நான் மௌத்தா பேசிட்டேன் என்று சொன்னா என்னுடைய ஜனாசாவை அன்றைக்கு காலத்துல ஜனாசாக்களை வந்து இன்றைக்கு மாதிரி சந்தோக்கு உள்ளால வச்சு கொண்டு போகக்கூடிய பழக்கம் இருக்கல்ல வெறும் ஒரு பலகைக்கு மேலால கஃபன் புடவை கஃபன் செய்யப்பட்ட ஜனாசாவை வச்சு கொண்டு போகக்கூடிய பழக்கம் தான் இருந்துச்சு ஹசரத் பாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா சொன்னாங்க நாளைக்கு நான் மௌத்தா பேத்து விட்டா என்னுடைய உடம்ப கஃன் செய்வாங்க அந்த கஃபன் அந்த கஃபனை கஃன் செய்யப்பட்ட ஏந்த உடம்ப பலகைக்கு மேலால வச்சு தூக்கி கொண்டு போகக்கூடிய நேரத்துல என்னுடைய கஃன் புடவைக்கு மேலால நான் ஒரு மெலிஞ்ச பெண்மணியா நான் ஒரு கொளுத்த பெண்மணியா நான் உயரமானவளா குட்டையானவளா என்னுடைய உடம்புடைய ஷேப்ப அந்நிய ஆண்கள் பார்த்துடுவாங்களே இவ்வளவு காலமும் என்னைய அந்நிய ஆண்கள் காணாம மறைச்சு வச்சிருந்தேனே செய்தேனே என்று சொல்லி ஹசரத் பாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா கவலைப்படுறாங்க மேலான சகோதரிகளே தாய்மார்களே கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க உடம்ப காண்றது இல்ல உடம்புடைய ஷேப்ப நேரடியாக காண்றது இல்ல கப்பனுக்கு மேலால காண்றத கூட சொர்க்கத்துடைய தலைவி பாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா வெறுத்திருக்கிறாங்க என்று சொன்னா ஹசரத் அஸ்மா பின் உமை சொன்னாங்க பாத்திமா நீங்க கவலைப்படவான உங்களோட ஜனாசாவை ஈச்சப்பரம் மட்டைகளை வச்சு மூடி கொண்டு போகக்கூடிய செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை நான் ஹபஷால கண்டிருக்கிறேன் உங்களோட ஜனாதாவை அப்படி கொண்டு போகக்கூடிய அப்படி கொண்டு போகும்படி நான் ஏவுகின்றேன் என்று சொல்லி சொன்னாங்க பாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹாட ஜனாசா தான் இந்த வரலாறுல இஸ்லாத்துக்கு பின்னால ஹபஷால முந்தி நடந்தது இஸ்லாத்துக்கு பின்னால முதன் முதலாக ஜனாசாவை மறைச்சி கொண்டு போய் அடக்கம் செய்யப்பட்டது அதுக்கு பின்னால் தான் இந்த சந்தூக்குடைய பழக்கம் கூட உருவாகிச்சு மேலான சகோதரிகளே தாய்மார்களே இவ்வளவு பேணுதல் காட்டிருக்கிறாங்க வாழ்க்கையில எங்கட தாய்மார்கள் எங்கட முன்னோர்கள் மேலான சகோதரிகளே எனவே இதுல மிச்சம் நேரம் நான் நீண்ட நேரம் இதை நான் சொல்றதுக்கு விரும்பல இந்த சொன்ன சுருக்கமான விஷயம் நான் உங்களுக்கு போதும் என்று சொல்லி நினைக்கிறேன் நீங்க உங்களோட வாழ்க்கைய பர்தாக்குள்ள கொண்டு வாங்க ஒவ்வொரு சகோதரிகளும் ஆசை வைங்க உங்களோட உடம்ப மறையுங்க உங்களோட அலங்குகளை மறையுங்க நீங்க உங்களோட அலங்காரங்களை வெளிப்படுத்தவான முகமது முஸ்தபா சல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்ன மற்றொரு அதீசம் என்னுடைய ஞாபகத்துக்கு வருவதே கோவிச்சு கொள்ளவான சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்ன உண்மை நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் உண்மைகளை எடுத்து சொல்றது உலமாக்களுடைய பொறுப்பு இதை மறக்க கூடாது அதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் சொன்னாங்க ரெண்டு கூட்டம் நரகவாசிகள் என்று சொல்லி முகமது சல்லா அலிசல்லம் சீல் பண்ணிட்டாங்க நபி சல்லா அலிசல்லம் முத்திரையிட்டுட்டாங்க நபி சல்லா அலிசல்லம் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க நபி சல்லா அலிசல்லம் சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் நரகவாசி மதவாதிகள் சொல்லி சொன்னாங்க யாரு ரெண்டு பேர் ஆண்களுடைய ஒரு கூட்டத்தை சொன்னாங்க பெண்களுடைய ஒரு கூட்டத்தையும் சொன்னாங்க பெண்களுடைய கூட்டத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா சொன்னாங்க நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன் ரூசுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புக்தில் மாயிலாத் லா يدخلن الجنة ولا يجدن ريحها فإن ريحها لتوجد من مسيرة كذا وكذا صلى الله عليه وسلم சொன்னாங்க பெண்கள் அவர்கள் ஆடை அணிந்த நிர்வாணிகளாக இருப்பார்கள் வளமாக்கள் இந்த ஹதீஸுக்கு மூணு விளக்கத்தை சொல்லிருக்கிறாங்க உடுப்பு உடுத்திருப்பாங்க இறுக்கமான உடுப்புகளை உடுத்திருப்பாங்க ஆடை உடுத்திருப்பாங்க கட்ட தட்டையான ஆடைகள் உடுத்திருப்பாங்க மூணாவது மெல்லிய ஆடைகளை உடுத்திருப்பாங்க ஆடை உடுத்தும் உடம்புடைய அமைப்புகள் உடம்புடைய ஷேப்னஸ் வெளியில விளங்குது அந்நிய ஆண்கள் பார்த்து கவர்றாங்க அந்நிய ஆண்கள் என்று சொன்னா மார்க்கத்தை விட்டு மன்னியவர்கள் அல்ல ஒன்றிருக்கிறது மகரமான ஆண்கள் தந்தைய போல மகனை போல கணவனை போல சகோதரனை போல சகோதரர்களுடைய சகோதரிகளுடைய ஆண் குழந்தைகளை போல பாப்பாவுடைய சகோதரர்களை போல தாயுடைய சகோதரர்களை போல போல இப்படிப்பட்ட மகரமான ஆண்கள் கணவனுடைய தந்தை மாமாவும் அதாவது மகரம் தான் மகளுடைய கணவன் மகளுடைய கணவன் மருமகனும் மகரம் தான் இப்படிப்பட்ட மகரமான ஆண்களுட உள்ள ஆண்கள் அது அடுத்து வீட்டு ஆணாக இருக்கலாம் அது வாகனம் ஓட்டிக்கொண்டு போற டிரைவராக இருக்கலாம் அது கணவனுடைய கடையில வேலை செய்யும் கோலேனாக இருக்கலாம் அது சகோதரியுடைய கணவன் மச்சானாக இருக்கலாம் அது யாராக இருக்கலாம் அது கணவனுடைய தன்னுடைய சகோதரன் மச்சானாக இருக்கலாம் அது எல்லாரும் அந்நிய ஆண்கள் தான் இப்படிப்பட்ட அந்நிய ஆண்களுக்கு முன்னால தன்னுடைய உடம்புடைய அமைப்புகள் வெளியில தெரியறதுக்கு உடுக்கிறத கூட நபிசல்லாஹு அலஹி வசல்ல சொன்னாங்க காசியா ஆரியாத் ஆடை அணிந்த நிர்வாணிகள் என்று சொல்லி சொன்னாங்க மேலான சகோதரிகளே அபாயா இன்றைக்கு இருக்குது கோவிச்சு கொள்ளவான இந்த ஹக்க நான் சொல்லோடும் மிக தூரத்தில் இருந்து வந்திருக்கிறோம் எவரோ சந்தர்ப்பங்கள் அமையுமோ தெரியாது ஹக்க நான் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பிருக்குது யாரும் கோவிக்க இன்றைக்கு அபாயா அது அது இச்சையை கலப்பக்கூடிய ஆடையாக அதுல பல வர்ணங்கள் அதுல பல டிசைன்கள் ஆண்களும் இந்த விஷயத்துல தெளிவு பெறணும் உங்களோட ஆண்களுக்கும் பெற்று எத்தி வைங்க அவங்களும் இதை ஆசைப்பட்டு கொண்டு வந்து கொடுக்கிறாங்க எத்தனையோ ஆண்கள் பெண்களுடைய பர்தாவுக்கு தடையாக இருக்கிறாங்க எத்தனையோ ஆண்கள் சொல்றாங்க நீண்ட மனைவிண்டா நீண்ட வைஃப்டா உனக்கு பர்தா போடுறதுக்கு பர்மிஷன் இல்ல அந்த ஆண்கள் எப்படி எப்படி பேசுவாங்க அல்லாட கட்டளை எந்த ஆம்பளைக்கும் பேசலாம் எவனுக்கும் பேசலாம் அல்லாட கட்டளைக்கு முன்னால அல்லா சொல்றான் பெண்கள் பர்தா போடணும் இதுக்கு மேலால எந்த ஒரு ஆணுக்கும் பேச முடியாது ரொம்ப நிதானமாக விளங்கோடும் ஆண்களும் இந்த செய்திய இல்ல ஆண்களுடைய வற்புறுத்தல் பெண்கள் முகத்தை மூடாம அழக திறக்கிறாங்களா கயாமத்துடைய நாளையில இந்த பெண்கள் சுமந்த பாவங்களை சத்தியமாக சத்தியமாக நான் சொல்றேன் மிக தெளிவாக நான் சொல்றேன் அல்லாஹ் அந்த பாவங்களை அந்த ஆண்களுக்கு அல்லாஹ் கொண்டு போயிட்டு சேர்ப்பான் அதனால மேலான சகோதரர்களே மேலான சகோதரிகளே தாய்மார்களே பர்தாவுடைய வாழ்க்கையை ஆரம்பிங்க நபி சல்லா சொன்னாங்க மா ஆண்களின் பக்கம் இந்த பெண்கள் சாய்வார்கள் ஆண்களை தன் பக்கம் சாய்த்துக் கொள்வார்கள் சொன்னாங்க அந்த பெண்கள் நரகவாதிகள் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க சொர்க்கத்துடைய வாசமும் கிடைக்காது என்று சொல்லி சொல்லியிருக்கிறான் எனவே மேலான சகோதரிகளே தாய்மார்களே இப்படிப்பட்ட பெண்களாக உங்களை ஆக்கிக் கொள்ளவான மேலான பர்தாவுடைய வாழ்க்கைக்கு கீழால வாருங்க முகத்தை மூடுங்க பூர்த்தியான பர்தாவை போடுங்க அல்லா பெரிய கூலிகளை உங்களுக்கு தருவான் எத்தனையோ ஆண்களை நீங்க ஹராத்தில் இருந்து பாதுகாக்கிறீங்க எத்தனையோ ஆண்கள் அவர்களுடைய பார்வைகள் அங்கும் இங்கும் சுத்தி கொண்டிருக்கிறது அந்த ஆண்களை இருந்து நீங்க பாதுகாக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கிறீங்களா அல்லாஹ் உங்களை வீணாக்கவே மாட்டான் மேலான சகோதரிகளே தாய்மார்களே எனவே பெண்களுக்கு பாரிய பொறுப்பு இருக்குது மேலான சகோதரிகளே உங்களோட பொறுப்புகள் பெரிய பொறுப்புகள் நீங்க வீட்டுக்குள்ள சும்மா இருக்க இயலாது நீங்க பஜார் பஜார்ல சுத்தி திரிஞ்சு கொண்டிருக்க இயலாது உங்களுக்கு பாரிய பொறுப்பு இருக்குது குழந்தைகளுடைய பொறுப்பு பெண்களுடைய பொறுப்பாக இருக்குது இந்த குழந்தைகளை சொர்க்கவாதிகளாக மாத்துறது இல்லையா தாய்மார்கள் சொர்க்கவாதிகளாக மாறத்தோட தன்னுடைய கணவனையும் சொர்க்கவாதியாக மாத்தோனும் தன்னுடைய தன்னுடைய அன்பு குழந்தைகளையும் சொர்க்கவாதிகளாக மாத்தோனும் இந்த பொறுப்புகள் அல்லா பெண்களுடைய கையில தான் கொடுத்திருக்கிறான் ஆண்களை தீனுக்காக உற்சாகப்படுத்துறது ஆண்களை நல்ல விஷயத்துல உற்சாகப்படுத்த சொல்லப்படுகிறது எந்த பெண்ணும் ஆண்களுடைய தீனுக்கு தடையாக அமையக்கூடாது ஆண்கள் நல்ல காரியம் செய்யறதுக்கு முன்னாகிறாங்க இந்த பெண்கள் இதை தடுப்பாங்க என்று சொன்னா இதுக்கு முட்டுக்கட்டையாக அமைவாங்க என்று சொன்னா இந்த பெண்கள் அல்லாஹுடைய கோபத்தை சம்பாரிச்சு கொள்வாங்க மேலான சகோதரிகளே தாய்மார்களே ஆண்கள் தர்மம் கொடுக்கிறாங்க ஆண்கள் நல்ல காரியம் செய்யறாங்க ஆண்கள் அல்லாட பாதையில தியாகம் செய்யறாங்க ஆண்கள் அல்லாட தீனுக்காக வெளியாகிறாங்க ஆண்கள் ஆண்கள் நன்மையை ஏவுறாங்க தீமையை தடுக்கிறாங்க பொது காரியங்கள்ல ஈடுபடுறாங்க பொது விஷயங்களுக்கு டைம் கொடுக்கறாங்க மஸ்ஜிதுக்கு போறாங்க மஷூராக்கள்ல ஈடுபடுறாங்க உலகத்துல பொது தேவைகள் நிறைய இருக்குது பொது வேலைகள் நிறைய இருக்குது நிறைய சேவைகள் செய்ய வேண்டியதாக இருக்குது பெண்களுக்கு இதை முன்னாகி செய்ய முடியாது இந்த காரியங்கள்ல ஈடுபட முடியாது ஊருடைய தேவைகள் ஊருடைய தக்காசாகள் நிறைய இருக்கிறது இவைகளுக்கு ஆண்கள் முன்னாகிறாங்களா பெண்களுக்கு முன்னாக முடியாது அப்ப நீங்க செய்ய வேண்டிய பொறுப்பு என்னது ஆண்களை உற்சாகமாக அனுப்பி வைக்கிறது இந்த நல்ல காரியங்களுக்கு போகக்கூடிய நேரத்துல நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்பி வைங்க இவ்வளவு நேரம் கடையில இருந்தீங்க இப்ப வீட்டுக்குள்ள வந்து இப்ப பள்ளி பள்ளி சொல்லி ஓடுறீங்க இன்று நீங்க ஒரு வார்த்தை சொல்லுவீங்க என்று சொன்னா உங்களோட முகத்துல ஆசை விருப்பம் இல்லாத ஒரு தன்மையை காட்டுவீங்க என்று சொன்னா அந்த ஆண்கள் நல்ல காரியத்துக்கு போறது தடை முற்றுக்கட்டையாக அமைஞ்சிடும் அந்த பாவத்தை நீங்க சுமக்க வேண்டியதாக இருந்திடும் அதனால நீங்க உற்சாகமாக அனுப்புவீங்க நல்ல காரியங்களுக்கு அனுப்புவீங்க கணவன் வியாபாரத்துல போறாரு வியாபாரத்துல போகக்கூடிய நேரத்துல கணவனுக்கு சொல்லி அனுப்புங்க சஹாபா பெண்மணிகள் சஹாபா ஆண்கள் வியாபாரத்துல போகக்கூடிய நேரத்துல சஹாபா பெண்மணிகள் சொல்லி அனுப்புவாங்க சொல்லுவாங்க ஈயாக்கும் பி கஸ்பில் ஹராம் ஃபஇன்னா நஸ்பிரு அலல் ஜுஇ வலா நஸ்பிரு அலன் நாரி சொல்லுவார்களாம் சஹாபா பெண்கள் சஹாபா தன்னுடைய கணவன்மார்களை பார்த்து நீங்க வியாபாரத்துல போறீங்க ஈயாக்கும் பி கஸ்பில் ஹராம் ஹராத்த சம்பாதிக்கிறத விட்டும் நாங்க உங்களை எச்சரிக்கை செய்யறோம் ஹராத்த மட்டும் சம்பாதிச்சிடவான ஏனெண்டா நீங்க ஹராத்த சம்பாதிச்சு ஹராமான சம்பாதிக்கப்பட்ட பணத்தால வாங்கப்பட்ட சாப்பாடு எங்களுக்கு கொண்டு வந்து தந்துடுவீங்க செய்யுங்கண்டா எங்களுக்கு நரக நெருப்புல மட்டும் பொறுமையா இருக்கேலாம் பசியோட வேண்டா பொறுமையாக இருக்கிறோம் பிரச்சனை இல்ல ஆனா நரக நெருப்புல எங்களுக்கு பொறுமையா இருக்கேலா எங்களை நரகவாதிகளாக ஆக்கிடவான என்று சொல்லி சொல்லி அனுப்புவாங்க கணவனுக்கு சொல்லுங்க வட்டி வியாபாரத்தை இல்லாமலாக்க சொல்லுங்க பொய் சொல்றத நிப்பாட்ட சொல்லுங்க நல்ல காரியங்களை கணவனுக்கு ஏவுங்க கொஞ்சமா சம்பாதிச்சாலும் ஹலாலா சம்பாதிப்போம் கொஞ்சமா சேகரித்தாலும் ஹலாலா சேகரி நினைப்போம் கொஞ்சமா நாங்க இருந்தாலும் லேசான வாழ்க்கை வாழ்ந்தாலும் லேசான சாப்பாடு சாப்பிட்டாலும் லேசான உடுப்பு உடுத்தாலும் நாங்க ஹலாலாக வாழுவோம் கடனான வாழ்க்கை தேவையில்லை கடனுடைய வாழ்க்கை தேவையில்ல வட்டியுடைய தொடர்பு தேவையில்லை ஹராமுடைய தொடர்பு தேவையில்ல கணவனுக்கு தீனுடைய விஷயங்கள்ல உற்சாகப்படுத்தக்கூடிய பெண்களாக அவங்களை ஆக்கிக்கோங்க மேலான சகோதரிகளே அன்பிற்குரிய தாய்மார்களே மற்றும் ஒரு பாரிய ஒரு பொறுப்பையும் அல்லா சுபானகுவ தாலா பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதுதான் குழந்தைகளுடைய பொறுப்போ குழந்தைகளை வழி நடத்துறதே குழந்தைகளை நல்ல வழியில செலுத்துறதே குழந்தைகளுக்கு தருவியத்தை கொடுக்கிறதே குழந்தைகளுக்கு அல்லா அல்லாவுடைய ரசூருடைய விஷயங்களை படிச்சு கொடுக்கிறதே இது தாய்மார்களுடைய பொறுப்பாக இருக்குது மேலான சகோதரிகளே தாய்மார்களே எத்தனையோ இமாம்கள் உருவாக இருக்கிறாங்க எத்தனையோ பெரியவர்கள் உருவாக இருக்கிறாங்க எத்தனையோ எத்தனையோ வலிமார்கள் உருவாகி இருக்கிறாங்க இந்த ஒவ்வொரு வலிக்கு பின்னாலையும் ஒவ்வொரு இமாமுக்கு பின்னாலையும் ஒவ்வொரு மூத்தவர்களுக்கு பின்னாலையும் அல்லாஹ் பெண்களை வச்சிருக்கிறான் குறிப்பாக தாய்மார்கள் ஒன்றோ ஒரு தாய் அல்லது தன்னுடைய மனைவி இந்த இமாம இமாமாக மாறுறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறாங்க எத்தனையோ நல்ல பெண்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு சின்ன வயதுல கொடுத்த தரபியத்தை அழகான முறையில டக்கில் பண்றாங்க ஏசுறது இல்ல அடிக்கிறது இல்ல குழந்தைகளை அதட்டுறது இல்ல குழந்தைகளை அவர்களுக்கு தாயுடைய மேல வெறுப்ப உண்டாக்க கூடாது எந்த நேரமும் அடிச்சு கொண்டே இருப்பீங்கண்டா எந்த நேரம் ஏசி கொண்டே இருப்பீங்க சொன்னா தாயிடம் மேல வெறுப்பு உண்டாகிடும் தாய்க்கு முன்னால நல்ல காரியம் செய்யற மாதிரி இருப்பாங்க தாய்க்கு பின்னால தவறு செய்ய ஆரம்பிப்பாங்க அல்லா அல்லாவுடைய ரசூல் படிச்சு தந்த முறை என்ன தெரியுமா இறக்கமாக சொல்லுங்க அதே நேரம் தாயுடைய பயமும் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருக்கணும் வாப்பாட பயமும் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருக்கணும் வாப்பாவை பத்திய இறக்கமும் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருக்கணும் தாயுடைய பயமும் இருக்கணும் தாயுடைய பத்திய இறக்கமும் அன்பும் குழந்தைகளுடைய உள்ளத்தில் இருக்கணும் மேலான சகோதரிகளே இரக்கமாக அன்பாக அல்லாமுனா அஹமது முன் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலேஹி மிகப்பெரிய இமாம் ஹம்பலி மதுஹபுடைய இமாம் இமாம் அஹ்மதுன்னு சொன்னாலே பெரிய இமாம் சொல்லி சொல்லக்கூடிய ஒத்தராக மாறினார் இமாம் அஹமது உருவாகிறதுக்கு காரணம் என்னது இமாம் அஹ்மது யாரு இமாம் அஹ்மத் ஆரம்பத்துல சின்ன வயதுல தீனுடைய பழக்கம் இருக்கல்ல அவங்களுடைய ஆடைகள் எல்லாம் வித்தியாசமான ஆடைகள் உடுப்பாங்க எந்த நேரமும் விளையாட்டுல ஆசை வச்சிருந்தாங்க விளையாடுறது என்று சொன்னா அதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிருந்தாங்க அவங்களுடைய வாப்பா மவுத்தாகிட்டாங்க அனாதையாகத்தான் வளர்ந்தாங்க இமாமுனா அஹமத் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவங்களுடைய தாய் ஒரு நாள் மகனை கூப்பிடுறாள் இரக்கமாக கூப்பிடுறாள் எந்த நாளும் ஒரே விஷயத்த சொல்லி சொல்லி இருந்தாலும் வெறுப்பு உண்டாகிடும் அன்பாக இரக்கமாக கூப்பிடுறாள் தாய் கூப்பிட்டு சொல்றாள் மகனே என்ற உள்ளத்துல ஓண்ட விஷயமாக ஒரு ஆசை இருக்குது அந்த ஆசையை நீ நிறைவேற்றி தருவாயா இமா அஹ்மது கேட்கிறாரு தாயை பார்த்து தாயே என்ன ஆசை சொல்லுங்க தாய் சொல்றா மகன் நீ உன்னுடைய இந்த உடுப்ப கலட்டி வேற இளமாக்கள் உடுக்கக்கூடிய முல்லாக்கள் உடுக்கக்கூடிய மௌலவிமார்கள் உடுக்கக்கூடிய அந்த ஜுப்பாவை உடுக்கணும் தலையில ஒரு தலைப்பாகையும் கட்டணும் கட்டிக்கொண்டு இந்த லேன்ல இந்த பாதை ஒழுங்குல அப்படியே ஒரு ரவுண்ட் பேய்த்து வரணும் அப்படி வந்துட்டா என மனசு திருப்தி ஆகிடும் என்று சொல்லி சொல்றான் எந்த நாளும் உடுக்க சொல்லல இந்த உடுப்பை உடுத்துக்கு ஒரு ரவுண்ட் போயிட்டு வா என்று சொல்லி சொல்றான் இந்த தாய் பாதையில ஒரு பத்து பதினஞ்சு பெண்கள் இடத்துல சொல்லி வைக்கிறா ஏண்ட மகன் அஹ்மதிப்ப வருவாரே வருவாரு நல்ல ஜுப்பாவ தலப்பாவ உடுத்து கொண்டு வருவாரே நீங்க யாரும் கேவலமாக பேசிடவான ஏண்ட மகனை பார்த்து நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க என்று சொல்லி சொல்றார் இமாம் அஹமது சொன்னாங்க தாய் இதானா அவங்களோட ஆசை பிரச்சனையில நான் அது செஞ்சு காட்டுறேன் அவங்க ஒரு ஜுப்பாவ உடுத்தாங்க ஒரு தலப்பாவ கட்டினாங்க அந்த ரோட்ல அப்படியே ரவுண்ட் பேசி வராங்க இந்த தாய் செட் பண்ணி வச்ச பொம்புலேல் பெண்கள் ரோட்ல இருந்து சொன்னாங்க அஹமது ரஹமத்துல்லாலிய பார்த்து மகனே நேத்து வரைக்கும் ஒரு சாதாரண பையனாக இருந்த நீ இன்றைக்கு எப்படி மகனே ஒரு முல்லாவாக மாறினாய் மற்றொரு பெண் சொல்றா மகனே உனைய பார்க்க கொள்ள வாசம் அடிக்குது மகனே மற்றொரு பெண்மணி சொல்றான் மகனே உனைய பார்க்கக்கூடிய உலமாக்களுடைய உண்பம் அன்பு உண்டாகுது மகனே நல்ல வார்த்தைகளை ஒவ்வொரு பெண்களும் சொன்னாங்க இமாம் அஹமத் ரஹமத்துல்லாஹி அலிஹி ஒரு ரவுண்ட் பேத்து வந்து சொன்னாங்க உம்மா என்னையையும் அந்த உலமாக்கலாக ஆக்குங்க நானும் ஒரு இமாமாக ஆகணும் என்று சொன்ன அஹமத் ரஹமத்துல்லாஹி அலஹி அண்டைக்கு உடுப்ப உடுக்க ஆரம்பித்த அஞ்ச ஜுப்பாவை அந்த தலப்பாவை அவர்களுடைய மவுத்து வரைக்கும் உடுக்க ஆரம்பிச்சா எவ்வளவு பெரிய இமாமாக மாறினாங்க சொன்னா இந்த தாயுடைய சின்ன முயற்சி இந்த தாயுடைய துவா இந்த தாயுடைய கண்ணீர் மகனுக்காக செஞ்ச துவா அல்லா எவ்வளவு பெரிய இமாமாக மாத்தினான் என்று சொன்னா இமாம் அஹமது அஹமதுல்லாஹி அலேஹி மௌத்தா போறாங்க அவங்களோட ஜனாசா வந்து பார்த்தவங்கல்ல பதிமூவாயிரம் பேர் அதே இடத்துல இஸ்லாத்தை கபூல் செஞ்சு கொண்டாங்க அவ்வளவு பெரிய இமாமாக அல்லா மாத்தி கொடுத்தான் ஒரு தாயுடைய கவலை இவ்வளவு பெரிய ஒரு இமாமாக அல்லா மாத்திரான் மேலான சகோதரிகளே தாய்மார்களே அல்லாமா இமாமுனா ஷாஃபியை ரஹமத்துல்லாக அலேஹி எங்கள் எல்லாத்துக்கும் இமாம ஷாஃபிய பத்தி தெரியும் அவங்க யாரு வீட்டுக்குள்ளால இருந்து குரான மனநம் செய்யறாங்க வீட்டுக்குள்ளால இருந்து வீட்டு சூழல்ல இருந்து ஹதீசுகளை பாடமாக்குறாங்க பன்னிரண்டு வயதுல கொரான சுமந்த ஹாஃபிப் பல்லாயிரக்கணக்கான ஹதீசையும் மனநம் செஞ்சு கொண்டு இமாம் அஹமது ரஹமத்துல்லாஹி அலேஹி அவங்களுடைய மஜிலிஸ் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலேஹியுடைய மஜிலிஸுக்கு போறாங்க ஹதீச படிக்கிறதுக்கா இமாம் மாலிக் இமாம் ஷாஃபிய பார்த்தோடனே இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலிய கண்ட முதலாவது பார்வை முதலாவது கண்ட காணலே சொன்னாங்க யா குலாம் இன்னி அரா அராஃபி வஜிஹிக நூரா ஃபலா துத்ஃபிஹு பிதுல்மத்தில் மஅசியா பையனே ஓண்ட முகத்தில் ஈமானுடைய வெளிச்சம் பாவ கரைகள் மூலமாக நீ அணைச்சிடாதே என்று சொல்லி சொன்னாங்க வீட்டுடைய சூழல்ல பன்னிரண்டு வயதுல முகத்தில் ஈமானுடைய வெளிச்சம் வீசக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அந்த தாய் வீட்டுக்குள்ளால் இருந்து தரபியத்தை கொடுக்கிறாள் முலன ஷேகுல் ஹதீஸ் ஜக்கரியா ரஹமத்துல்லாஹி அழகி சொல்றாங்க நான் ஏண்ட வீட்டுக்குள்ளால ஏண்ட உம்மட்ட உட்கார்ந்து ஏழு வயதுல முழு சுமந்த மாறினேன் அல்லமா இமாமுனா குத்துபுத்தீன் ரஹமத்துல்லாஹி அலேஹி மூணு வயது மேலான சகோதரிகளே மூணு வயது மஜிலிசுக்கு வந்தாங்க குரான் எடுத்துக்கொண்டு ஹசரத் எனக்கு குரான பார்த்தோத தெரியா படிச்சுட்டாங்க ஹசரத் சொன்னாரு மூணு வயது உனக்கு எப்படி குரான ஒரு சரி பிரச்சனை இல்ல வந்த மகனை விரட்டப்படாது குரான பிரட்டி சூரத்துல் பாத்தியால பிஸ்மில்லால் இடத்துல கைய வச்சு சொன்னாங்க மகனே நான் சொல்ற மாதிரி சொல்லு பிஸ்மில்லா ஓதி கொடுத்தாங்க குத்துபுத்தீன் முக்தியார் ரஹமத்துல்லாலிஹி மூணு வயதுல சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் பக்கரா சூரத்துல் ஆல இம்ரான் சூரத்துல் நிசா சூரத்துல் மாஇதா சூரத்துல் அன்ஆம் சூரத்துல் ஆராஃப் சூரத்துல் அன்பால் சூரத்து தௌபா ஒன்பது சூறாக்கள் பத்து ஜுதுக்களை மனப்பாடமாக ஓதினாங்க மூணு வயது ஒன்பது சூறாக்கள் பத்து ஜுதுக்களை மனப்பாடமாக ஓதுறாங்க ஒஸ்தாது நிப்பாட்டினாங்க மகனே நிப்பாட்டு நிப்பாட்டு உனக்கு ஆண்டு எவ்வளவு பாட சொன்ன சொன்னாங்க முழு குரானம் மனப்பாடம் சொல்லி சொன்னாங்க கேட்டாங்க மகனே இந்த குரான நீ எப்படி பாடமாக்கிறாய் ஆச்சரியம் சொன்னாங்க ஹசரத் ஏண்ட வீட்டுக்குள்ள நடமாட கொலை எப்பயுமே குரான ஓதிக்கொண்டே இருப்பாங்க இவ்வளவு காலமாக உம்மட கா உம்மட ஓசையிட காதல கேட்க கேட்க உம்மட ஓதல் சத்தத்தை கேட்டதுக்கு ஆட்டோமேட்டிக்கா குரான் பாடமாக இருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க மேலான சகோதரிகளை கேட்டாங்க ஹசரத் அப்ப மகனே ஏன் மதரசாக்கு வந்தாய் சொன்னாங்க எனக்கு குரான் மனப்பாடம் எனக்கு இப்ப பார்த்தோத படிக்கணும் பார்த்தோத தெரியா மனப்பாடமாக்கிற குரான பார்த்தோத படிக்க வந்திருக்கிறாங்க ஹசரத் சொன்னாங்க மகனே உனக்கு குரான ஓதித்தாரத்துக்கு மிக சிறந்தவள் உன்னுடைய தாய் தான் உன தாய்த்தே பேத்து குரான ஓதிக்கொண்டு வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க மேலான சகோதரிகளே தாய்மார்களே கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க அந்த இமாம் அஹமது இமாம் குதுபுத்தீன் புக்தியார் ரஹமத்துல்லாஹ் அலையுடைய தாய் எவ்வளவு பேண்டுதலான பெண்ணாக இருந்திருப்பாங்க சொந்த வாழ்க்கையில் எவ்வளவு பேண்டுதல் இருந்திருக்கும் அல்லாட அச்சம் அல்லாட பயம் அவங்களுடைய துவா அவங்களுடைய கவலை அவங்களுடைய பிக்கர் இமாம் அஹமதுடைய தாய் இமாம் ஷாஃபியுடைய தாய் இமாம் ஷேகுல் ஹதீசுடைய தாய் இவங்க எல்லாரும் அல்லாஹுடைய தொடர்பை வச்சு கொண்டாங்க அல்லாஹ அழுவாங்க குழந்தைகளுக்காக அழுவாங்க அழுவாங்க சொல்லுவாங்க அல்லா இடத்துல மன்றாடுவாங்க அல்லாஹ் குழந்தைகளை இமாம்களாக அல்லாஹ் மாற்றி கொடுத்தான் எனவே சகோதரிகளே நீங்க படக்கூடிய கவலைகள் அல்லாஹ் வீணாக்க மாட்டான் உங்களோட பிள்ளையோட விஷயத்துல பாரிய பொறுப்பு இருக்குது பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்க பிள்ளைகள் ஸ்கூல்ல இருந்து வாராங்க பிள்ளை பள்ளிக்கூடத்து பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க பள்ளிக்கூடத்துல இருந்து வாராங்க வீட்டுல படுக்கிறாங்க வேலைக்கு போறாங்க மாலையில வாராங்க இரவேல படுக்கிறாங்க வேலைக்கு போறாங்க மாலையில வாராங்க இரவேல படுக்கிறாங்க இதுதான் உங்களுக்கு தெரியுமா இல்ல மேலான சகோதரிகளே தாய்மார்களே உங்களோட புள்ளையில பத்தி நீங்க விசாரிங்க புள்ளைகளுக்கு தருதியத்தை கொடுங்க அல்லா சிந்தனை உண்டாக்குங்க தகஜத்துல எலும்புங்க சகோதரிகளே அல்லாடத்துல இடத்துல கையேந்தி உங்களோட புள்ளைகளுக்காக கண்ணீர் சொட்டி அல்லாடத்துல இடத்துல அழுது துவா கேளுங்க யாழ்லா என் பிள்ளைகளையும் இமாம்களாக மாத்திரியா அல்லா யாழ்லா என் பிள்ளைகளை தக்குவாதாரிகளாக மாத்திரியா அல்லா அல்லா அழுங்க அழுங்க உங்களோட குழந்தைகளுக்காக அல்லாடத்துல மண்டாடுங்க மேலான சகோதரிகளே அன்பிற்குரிய தாய்மார்களே அன்பிற்குரிய தாய்மார்களே இந்த குழந்தைகள் ஸ்கூலுக்கு போறாங்க யாரும் கோவிச்சு கொள்ளவான இந்த இந்த ஸ்கூல்ஸுடைய நிலைமை பெரிய நிலைமையா இருக்குது நீங்க பேருந்தெல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வாரீங்க அந்த கிளாஸ்ல எத்தனை பிள்ளைகள் படிக்கிறாங்க இரவையில படம் பார்த்த பிள்ளைகளும் இருப்பாங்க இரவையில ஆபாசமான காட்சிகளை பார்த்த பிள்ளைகளும் இருப்பாங்க இரவையில மொபைல் போன்ல இன்டர்நெட் ஓபன் பண்ணி அங்கிருந்து அசுத்தங்களை அசுத்தங்களை மேலான சகோதரிகளே தாய்மார்களே அல்லா வெறுக்கக்கூடிய காட்சிகள் நிர்வாணத்துடைய காட்சிகள் இந்த யகூதிகள் இந்த நசாராக்கள் அவர்களுடைய திட்டம் முன்னேறிவிட்டது அன்றைக்கு காலம் வயது வந்தவர்கள் என்ற பெயரை போட்டு அன்றைக்கு மிக சிரமப்பட்டு ஒரு ஆபாசமான படத்தை பார்த்துட்டு வந்தாலும் இன்றைக்கு முழு உலகமும் அவனை பார்த்து சொல்லும் இவன் இப்படிப்பட்ட படம் பார்த்தவன் என்று சொல்லி இன்றைக்கு ஒவ்வொரு சிறுவர்களும் அந்த படத்தை பார்த்து ரசிச்சு கொண்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு வராங்க நாலு பேர் அஞ்சு பேர் ஓய்வு நேரத்தில் சேர்றாங்க இதை பத்தி பேசுறாங்க இதை பத்தி கலக்கிறாங்க இதை பத்தி முதற்கராக்கள் செஞ்சு கொள்றாங்க நல்லா வளர்க்கப்பட்ட பிள்ளைகளுடைய கல்விகளும் கெட்டு போகுது நல்லா வளர்க்கப்பட்ட பிள்ளைகளுடைய தர்பியத்தும் கெட்டு போகுது மேலான சகோதரிகளே அன்பிற்குரிய தாய்மார்களே இந்த படம் இந்த காட்சி இந்த டிவி இந்த டெலிவிஷன் இந்த டிராமாக்கள் இந்த கூத்து கும்மாளங்கள் உங்களோட வீட்டை விட்டு வெளியாக தூரமாக்குங்க அல்லாஹுக்காக இந்த டெலிவிஷனை விட்டுட்டும் தூரமாக்குங்க இப்ப டெலிவிஷன் முசீபத் முடிஞ்சு இப்ப கம்ப்யூட்டர் முசீபத் ஆரம்பமாக இருக்குது வீட்டுக்கு வீடு கம்ப்யூட்டர் தவறு என்று சொல்லல நலவுகளும் இருக்குது கெடுதிகள் நிறைஞ்சி இருக்குது நலவுகள் கொஞ்சம் இருக்குது கெடுதிகள் நிறைய இருக்குது நலவ நலவாக எடுத்துட்டு விட்டுட்டா பிரச்சனை இல்ல ஆனா இதே கம்ப்யூட்டர் தாய்மார்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட பாவனை கொடுத்திருக்கிறாங்க நீ தனிய ரூம்ல இருந்த இதுல படிக்கலாம் என்று சொல்ற சொல்றாங்க அந்த பிள்ளை படிக்கிற யோசனை அதுல தவறான சிந்தனைகளை சைத்தான் உண்டாக்க அங்க தவறான சீடிகள் தவறான காட்சிகள் பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து உள்ளங்கள் சிரமமாக இருக்குது உள்ளங்கள் நெருக்கடியாக இருக்குது உள்ளங்கள் கெட்டு பைத்திருக்குது கல்விகள் அசுத்தமாக இருக்குது கல்விகள் நெருக்கமாக இருக்குது மேலான சகோதரிகளே அன்பிற்குரிய தாய்மார்களே சிறுவன் விபச்சாரனாக மாறிவிட்டான் சிறுமி விபச்சாரியாக மாறிவிட்டால் சிறுவர் சிறுவர்களுக்கு மத்தியில தவறு நடக்குது அல்லா பாதுகாப்பானாக ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் தன்னுடைய ஆசைகளை தீர்த்துக் கொள்ளக்கூடிய மிருகங்களை விட நாய் பன்றியை விட கேடு கெட்டவர்கள் தன்னுடைய ஆசைகளை முழு உலகெங்கும் பரத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதை எங்கட சீதேவிகள் பார்க்கிறாங்களா எங்கட முஸ்லீம் பிள்ளைகள் பார்க்கிறாங்களா வாலிபர்கள் வாலிப சகோதரிகள் உங்களோட பிள்ளைகள விஷயத்துல ஏன் நீங்க பராமுகமா இருக்கிறீங்க ஏன் நீங்க பராமுகமா இருக்கிறீங்க வயது வந்தா கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு நீங்க பின்னாகிறீங்க வாலிப சகோதரிகள் கிளாசஸ் கிளாசஸ் என்ற பேர்ல டியூஷன் டியூஷன்ஸ் என்ற பேர்ல சுத்து திரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க சீரழிஞ்சு கொண்டிருக்கிறாங்க முழு பாதை வழியாய் அவர்கள் அள்ளி அநியாயமாக அவர்கள் அநியாயப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க ஒரு தடவை ரெண்டு தடவை மூன்று நாலு தடவை வெக்கம் கூச்சம் இல்லாம போகுது அவர்களுடைய ஆசைகள் அங்கு சீரழிக்கப்படுவது மேலான சகோதரிகளே அன்பிற்குரிய தாய்மார்களே இந்த அசுத்தங்களை நான் நீண்ட நேரம் பேச விரும்பல இது அசுத்தம் இது ஒரு நஜீஸ் வாயால சொல்றதுக்கு கூச்சமாக இருக்கிறது எங்கள முஸ்லிம் ஸ்ரீதேவிகளுடைய நிலைமைகள் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் மிக தெளிவாக சொல்றேன் தாய்மார்களே உங்களோட பொடுப்போக்கு உங்களோட பொடுப்போக்கு இதுக்கு காரணமாக இருக்குது நீங்க அல்லாட்ட இதுக்கு ஜவாப் சொல்லித்தான் ஆகணும் இதுக்கு உங்களோட பிள்ளையில பத்தி நீங்க கவனம் இல்லாம இருக்கிறீங்க உங்களோட பிள்ளையில பத்தி நீங்க கவனம் செலுத்தாம இருக்கிறீங்களா நீங்க அல்லாட்ட இதுக்கு ஜவாப் சொல்லிடணும் மேலான சகோதரிகளே கவனம் செலுத்துங்க பிள்ளைகளோட விஷயத்துல கவனம் செலுத்துங்க அவர்களுக்கு தருவியத்தை கொடுங்க சின்ன வயதுல இருந்தே அவர்களுக்கு அல்லாஹுடைய அச்சத்தை உண்டாக்குங்க அல்லாஹுடைய பயத்தை உண்டாக்குங்க மேலான சகோதரிகளே தாய்மார்களே அல்லாமா அபு யசீத் அல் பிஸ்தாமி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவங்களுடைய தாயும் தந்தையும் மஷூரா பண்ணி என்ன செய்யறாங்க தெரியுமா சின்ன வயது தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொல்றாங்க மகன் இதுக்கு பிறகு நாங்க உங்களுக்கு சாப்பாடு ஆக்கி தரமாட்டோம் உனக்கு பசி வந்தா நீ ரெண்டு ரக்காத தொழணும் அல்லாட்ட துவா கேட்கணும் அல்லா சாப்பாடு தந்தா நீ சாப்பிட்டு கொண்டு சொல்றாங்க பசி வருவதே மகன் வந்து சொல்றாரு உம்மா பசியா இருக்கிறே நீ பசியா இருந்தா அல்லாட்ட பேத்தி கேளு இவர் தொழுதுட்டு துவா கேட்கிறாரு தாய் ஒரு பிளேட்ல சாப்பாடை போட்டு பின்னுக்கு கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டான் இவர் திரும்பி பார்த்தாரு சொன்னாரு உமா எனக்கு என்ன அல்லா சாப்பாடு தந்தான் ஒவ்வொரு நாளும் கழியுது இப்ப பசி வந்தா உம்மட்ட போயிட்டு கேட்கறது இல்ல டெய்லி போயிட்டு தொழுவாங்க சாப்பிடு தொழுவாங்க துவா கேட்பாங்க தாய் பிளேட்ல சாப்பாட போட்டு கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவா ஒரு நாள் சாப்பாடு சமைக்க தாமதமாகிட்டு அல்லாமா அபு யசீத் அல் பிஸ்தாமி ரஹமத்துல்லாஹி அலஹி வளம போல வந்தாங்க அவங்க வளம போல தக்பீரை கட்டினாங்க தொழுதாங்க அன்றைக்கு சாப்பாடு இன்னும் தயாரிக்கப்பட்டில்ல திரும்பி பார்த்தாங்க பின்னுக்கு சாப்பாடு இருக்குது சாப்பிட்டாங்க உமா கேட்டாங்க மகன் எங்கால சாப்பாடு சொன்னாங்க வியப்பாக உமா கேட்டாங்க மகன் எங்கால சாப்பாடு சொன்னாங்க லேசா சொன்னாங்க தாயே எனக்கு வளமையா சாப்பாடு தார அல்லா சாப்பாடு தந்தான் அன்றைக்கு அல்லா அவண்ட புறத்துல இது உண்மைக்குமே அல்லா இறக்கி வச்சுட்டான் பிற்காலத்துல தான் அபு யசீத் அல் இஸ்லாமி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவங்கள பார்த்து சுல்தானுல் அவுலியா வலிமார்களுடைய அரசன் என்று சொல்லி சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹுடைய நேசனாக மாறினாங்க சின்ன வயதுல உமாவும் பாப்பாவும் அல்லாட சிந்தனையை உண்டாக்கினாங்க மேலான சகோதரிகளே எங்க இருக்கிறோம் நாங்க நாங்க எங்க இருக்கிறோம் அதனால இதை பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணுங்க இதை பத்தி கொஞ்சம் சிக்கிரு கேடுங்க நீங்களும் தயாராகுங்க உங்களோட பிள்ளைகளையும் தயாராக்குங்க உங்களோட கணவனையும் தயாராக்குங்க எதற்காக தயாராக்குவோம் மேலான சொர்க்கத்துக்கு தயாராக்குவோம் அல்லாட கட்டளைகள் எடுத்து நடப்போம் அல்லாஹுடைய விலக்கல்களை தவிர்த்து நடப்போம் நன்மைகள் அதிகமாக செய்யறது கெட்டித்தனம் அல்ல ஆனால் பாவங்களை விட்டு முற்று முழுதாக தவிர்த்து கொள்றதுதான் கெட்டித்தனமாக இருக்குது பாவத்தில இருந்து தவிர்த்துக்கோங்க ஹீபத்தில இருந்து தவிர்த்துக்கோங்க மத்தவங்களோட புறம் பேசவான மத்தவங்களுடைய குறைய பார்க்கவான மத்தவங்களை பத்திய கதை கரைக்கவான மத்தவங்களுடைய விஷயங்களை தலைப்போடவான பொய் ஹராமாக இருக்குது கெட்ட எண்ணம் வைக்கிறது மற்றவங்களை பத்திய கெட்ட எண்ணம் ஹராமாக இருக்கிறது மோசடி செய்யறது ஹராமாக இருக்கிறது நல்ல குணங்கள் நல்ல பண்பாடுகள் நல்ல சிபாத்துகள் எங்களிடத்துல உருவாகணும் அல்லாஹ் ஆசை வைக்கிறது நல்ல குணத்தை தான் நல்ல குணத்தை அல்லாஹ் விரும்புகிறான் நல்ல பண்புள்ளவளாக எங்களை மாற்றிக்கொள்ளணும் மேலான சகோதரிகளே தாய்மார்களே தொழுகையில கவனம் செலுத்துங்க பேணுதலாக தொழுகைகளை வழிநடத்துங்க அஞ்சு நேரம் நேரத்துக்கு நீங்க தொழுங்க உங்களோட பிள்ளை உங்களை பார்த்து சொல்ல ஆரம்பிப்பாங்க துஹாவுடைய நேரத்துல துஹாவை தொழுங்க தஹஜத்துடைய நேரத்துல எழும்பி அல்லா இடத்துல அழுங்க கணவனையும் எழுப்பாட்டுங்க நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னாங்க எந்த பெண்மணி இரவையில எழும்பி தஹஜத்தை தொழுதுட்டு கணவனை தஹஜத்துல எழுப்பாட்டுறாள் கணவன் எழும்பாத பட்சத்துல கொஞ்சம் தண்ணிய முகத்துல தொளிச்சு தன கணவனை தஹஜத்துல எழுப்பாட்டுறாளோ அந்த பெண்மணிக்கு ரஹிம் அல்லாஹும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக துவா செஞ்சிருக்கிறாங்க அதனால கணவன் கனவடையும் வெளிப்பாட்டுங்க தஹஜ தொழுங்க அல்லாட்ட அழுங்க காலையில மாலையில உட்கார்ந்து கபிலாவ முன்னோக்கி பேணுதலாக உதுவோட முன்னோக்கி பேணுதலாக நீங்க ஜிக்ரு செய்யக்கூடிய பழக்கத்தை உண்டாக்குங்க சுபஹானல்லா வல்ஹந்துல்லா வலா இலாஹ இல்லல்லா வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா இல்லா பில்லாஹில் அலியுல் அதே அல்லாட சிந்தனையோட ஜிக்ரு செய்யுங்க நூறு தடவை சொல்லுங்க இல்லாட்டி லா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லல்லா நூறு தடவைகள் சொல்லுங்க அதுக்கு பின்னால முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்களோட மேல சலவாத்து நூறு தடவை சொல்லுங்க நூறு தடவை அல்லாட்ட இஸ்திகார் செய்யுங்க செஞ்சுட்டு அல்லாட்ட கையெழுது ஆசைங்க அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்வான் மேலான சகோதரிகளே தாய்மார்களே அத்தோட வீட்டுல ஒவ்வொரு நாளும் தலீம் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கிக்கோங்க நேரத்தை காலத்தை ஒதுக்கி அரை மணித்தியாலங்கள் குறைஞ்ச தாலீம் வாசிக்க சொல்றாங்க ஒவ்வொரு வீட்டிலையும் தலீமுடைய சூழலை உண்டாக்குங்க மேலான சகோதரிகளே தாய்மார்களே நல்ல பேச்சுக்களை பேசுங்க அல்லாட சக்தி வல்லமைகளை நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல அல்லாவை பத்தி பேசுங்க மக்களிடத்துல அல்லாவை பத்தி எத்தி வைங்க ஏனைய பெண்கள் உங்களோட வீட்டுக்கு வராங்க நீங்க எத்தனையோ பெண்களுடைய வீட்டுக்கு போறீங்க எத்தனையோ பெண்கள் அவங்கள உங்களுக்கு போன் பண்ணி பேசுறாங்க எல்லா பெண்கள்டையும் அல்லாவை பத்தி பேசுங்க கணவனுக்குரிய ஹக்குகளை நிறைவேற்றிக்கோங்க கணவனை சந்தோஷப்படுத்தி வாழுங்க கணவனை திருத்தி படுத்துங்க அல்லா உங்களை திருத்தி படுத்துவார் அல்லா உங்களை பொருந்தி கொள்வான் கணவனுடைய தான் அல்லாத பொருத்தம் இருக்குது நபி சொல்லா எனவே கணவனையும் படுத்தி வாழ்ந்துக்கோங்க அல்லாஹ் சுபஹானா உங்களுக்கு மேலான சொர்க்கத்தை தருவார் சொர்க்கத்தை வைங்க சொர்க்கத்துக்காக தயாராகுங்க எனவே எல்லாம் வல்ல அல்லா தபாரகவத்தாலா இவ்வளவு நேரமாக நாங்க பேசின கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில கொண்டாடக்கூடிய மேலான தோஃபிக் அல்லா எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக ரொம்ப நீண்ட நேரமாக சொல்லப்பட்ட விஷயங்களை நிதானமாக பெண்கள் கேட்டுக்கொண்டிருந்தீங்க ரொம்ப இந்த சூடான நேரத்துல கேட்டுக்கொண்டிருந்தீங்க அல்லாஹ் உங்களுக்கு மேலான கூலிகளையும் நசீபாக்குவானாக ஏ சகோதரிகளே சொல்லப்பட்ட விஷயங்களை ரொம்ப நிதானமாக நீங்க பேத்து சிந்திச்சு இந்த விஷயங்களை பயான பயானாக விட்டுடாம இந்த பயான வாழ்க்கையில எடுக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் உறுதியாக நியத்தி வச்சுக்கோங்க வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்க அல்லா எங்கள் அனைவர்களுக்கும் நசீவாக்குவானா لله رب العالمين حمدا كثيرا طيبا فيه على كل حال اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها யா அல்லாஹ் சங்கையான ரப்பே ரஹ்மானனே யா அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக நிறைய தப்புகளும் தவறுகளும் செஞ்சிட்டோம் யா அல்லாஹ் எங்கள் எல்லாத்துடைய தப்பு தவறுகளை மன்னிச்சிடியா அல்லா தப்பு தவறுகளை மன்னிச்சிடியா அல்லா மேலான ரப்பே சங்கையான எஜமானனே யா அல்லா குற்றம் குறைகளை மன்னிச்சிடியா அல்லா யா குற்றம் குறைகளை மன்னிச்சிடு யா அல்லா மேலான ரப்பே அல்லா இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்குவாயாக ரப்பே துணியால வாழக்கூடிய காலத்துல உன்னுடைய பொருத்தத்தோட வாழத்தோ தோஃபிக் ரப்பே உன்னுடைய தொடர்ப தந்துடியா அல்லா உன்னுடைய கனெக்ஷனை சீராக்கிடியா அல்லா ரப்பே உன்னுடைய தொடர்பு வேணுமியா யா அல்லா யா உன்னுடைய தொடர்புல எங்களுக்கு மஹப்பத்தை தந்துடியா அல்லா உன்னுடைய கனெக்ஷனை சீராக்கிறதுல எங்களுக்கு ஆசையை தந்துடியா அல்லா அல்லா உன்னுடைய சக்தி உன்னுடைய வல்லமை உன்னுடைய பெரிய தன்மை உன்னைய பத்திய சரியான ஈமான எங்களுடைய உள்ளத்துல ஆழமாக பதிய வச்சிருயா அல்லா மேலான ரப்பே சங்கையான எஜமானனே யா அல்லா யா அல்லா இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கிடியா அல்லா கடைசி கட்டத்தை சிறப்பாக ஆக்கிடியா அல்லா இந்த உலகத்தை விட்டும் பிரிஞ்சு போகக்கூடிய நாளை எங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் சிறந்த நாளாக சந்தோஷமான நாளாக ஆக்கிதே அல்லா மலக்குமார்கள் நல்ல நன்மாராயங்களை சொல்ல சொல்ல எங்களை உயிர்களை கைப்பற்றிடியா அல்லா ரப்பே ரஹ்மானனே மேலான எஜமானனே அல்லா யா அல்லா எங்களது மௌத்துகளை எங்களது மரணங்களை சீரழிஞ்ச இடங்கள்ல ஆக்கிடாதே அல்லா பாவம் நடக்கக்கூடிய இடங்கள் எங்களை மௌத்தாக்கிடாதே அல்லா கேவலமான இடங்கள் எங்களை மௌத்தாக்கிடாதே அல்லா உன்னுடைய அழிவுகள் வரக்கூடிய ஒரு இடத்துல எங்களையும் பலி கொடுக்கிறாதே அல்லா ரப்பே ரஹ்மானனே யாழ்லா பாதை வெளிய ஆக்சிடென்ட்கள்ல அந்நிய மக்கள் வந்து தூக்கக்கூடிய அளவுக்கு எங்களை ஆக்கிடாதே அல்லா எங்களை ஜனாசாக்களை ஆக்கிடாதே அல்லா ரப்பே ரஹ்மானனே யாழ்லா எங்கட ஜனாசாக்களை ஹாஸ்பிட்டல் வெளிய யாழ்லா மோச்சரிகள்ல போடப்படக்கூடிய அளவுக்கு ஆக்கிடாதே யாழ்லா ரப்பே ரஹ்மானனே மேலான எஜமானனே யாழ்லா யாழ்லா யாழ்லா எங்களது ஜனாசாக்களை கேவலமான பிரிசன்கள்ல அங்கும் இங்கும் ஆக்கிடாதே யாழ்லா ரப்பே மேலான சங்கையான மதீனா முனவரால ஜன்னத்துல் பக்கியுடைய மண்ணுல எங்களுக்கும் இடம் தந்திரி முஸ்தபா அவர்களுடைய கபருக்கு பக்கத்துல ஜன்னத்துல் பக்கியுடைய சூழல்ல எங்களுக்கு மண்ணுல இடம் தந்திரியா ரப்பே ரஹ்மானனே யாழ்லா உன்னை சந்திக்கும் நாளை சிறந்த நாளாக ஆக்கிறியா அல்லா உன்னைய சந்திக்க கூடிய நேரத்துல நீ எங்களை கொண்டு திருப்தி அடைஞ்ச நிலைமையில நாங்க உனைய கொண்டு திருப்தி அடைஞ்ச நிலைமையில சிரிச்சு சிரிச்சு வந்து உனைய சந்திக்க தோஃபீக் செஞ்சிடியா அல்லா எந்த கூட்டத்தோட நீ வெறுப்பு அடைவாயோ எந்த கூட்டத்தோட நீ கோபிச்சு கொள்வாயோ எந்த கூட்டத்துக்கு நீ தண்டனை கொடுப்பாயோ எந்த கூட்டத்தை பார்த்து நீ கடுமையாக கேள்வி கேட்பாயோ அப்படிப்பட்ட கூட்டத்துல எங்களை ஆக்கிடாதே அல்லா இறக்கமாக நடந்து கோயாள்லா அன்பாக உன்ட்ட கேட்கிறோம் யாழ்லா யாழ்லா நரகத்துல தூக்கி போட்டுடாதே யாழ்லா நரகத்துல தூக்கி போட்டுடாதே யாழ்லா நரகத்துல தூக்கி போட்டுடாதே யாழ்லா எங்களை எங்களுக்கு நரக நெருப்ப சுமக்கேலையா அல்லா இந்த துனியாவுடைய சாதாரணமான சூட்ட கூடைகளால் தாங்கிக் கொள்ளேலையா அல்லா நரகத்துடைய நெருப்பங்களால சுமக்க ஏழையாள்லா ரப்பே எங்களை நரகத்துல தூக்கி போட்டுடாதே அல்லா அல்லா எங்களை மன்னிச்சுக்கோ அல்லா மேலான ஜன்னத்தை தந்துடியா அல்லா மேலான ஜன்னத தந்திரியா அல்லா மேலான ஜன்னத தந்திரியா அல்லா ரப்பே ரஹ்மானனே குடும்பம் குடும்பமாக சொர்க்கத்துக்கு போக வச்சிடியா அல்லா யாழ்லா குடும்பத்தை ரெண்டு துண்டா பிரிச்சிடாதே அல்லா யாழா ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கும் ஒரு கூட்டத்தை நரகத்துக்கும் அனுப்பிடாதே அல்லா கூட்டம் குடும்பமாக சொர்க்கத்துக்கு போத்தோ செஞ்சிடியா அல்லா மேலான ஜன்னத்துல சந்தோஷமாக வசிக்க வச்சிடியா அல்லா ரப்பே ரஹ்மானனே யாழ்லா எங்களை கொண்டு நீ பொருந்திக்கோ யாழ்லா எங்களை கொண்டு நீ பொருந்திக்கோயா அல்லா எங்கட அமல் விவாதத்துகள் எங்கட ஹிதிமத்துகள் எங்கட தீனுடைய சேவைகள் இஹ்லாச தந்திரியா அல்லா இஹ்லாச தந்திரியா அல்லா இஹ்லாச தந்திரியா அல்லா எங்கட சின்ன சின்ன இந்த சேவைகளை நீ கபூல் செஞ்சுக்கோயா அல்லா கபூல் செஞ்சுக்கோயா அல்லா ஆகரத்துல வந்து உனக்கு எந்த பங்கும் இல்லை நீ துணியால இஹ்லாஸ் இல்லாம செஞ்சா எங்களை விரட்டி அடிச்சிடாதே அல்லா சின்ன சின்ன அமல்களை நீ கபூல் செஞ்சு மேலான ரப்பே சங்கையான எஜமானனே கஷ்டங்களை போக்கிறியா அல்லா சிரமங்களை போக்கிறியா அல்லா சிரமங்களை போக்கிறியா அல்லா துனியால எவ்வளோ கஷ்டத்தோட மக்கள் இருக்கிறாங்க அல்லா ஒவ்வொருத்தரும் வெளியில கக்கி கொள்ள முடியாத கஷ்டங்களை சிரமங்களை உள்ளத்துல சுமந்து கொண்டிருக்கிறோம் அல்லா ஒவ்வொன்றையும் அறிஞ்சவன் நீ அல்லா ஒவ்வொருத்தருடைய கஷ்டங்களையும் நீக்கிறியா அல்லா சிரமங்களை போக்கிறியா அல்லா கஷ்டங்களை போக்கிறியா அல்லா அல்லா வியாபாரிகள் வியாபாரத்துல பறக்கட்டாக அள்ளி வழங்கிறியா அல்லா ரப்பே ரஹ்மானனே கடன் தொல்லைகளை நீக்கிறியா அல்லா பலாய் முசீபத்துகளை நீக்கிறியா அல்லா குடும்பங்களுக்கு மத்தியில ஒற்றுமையை சந்தோஷத்தை உண்டாக்கிடியா அல்லா ரப்பே ரஹ்மானனே மேலான எஜமானனே சங்கையான ரப்பே ரஹ்மானனே வாலிபர்கள் வாலிப சகோதரிகளை பாதுகாத்திரியா அல்லா வாலிபர்கள் வாலிப சகோதரிகளை பாதுகாத்திரியா அல்லா ஜினாலிருந்து பாதுகாத்திரியா அல்லா விபச்சாரத்திலிருந்து பாதுகாத்திரியா அல்லா கெட்ட செயல்கள் இருந்து பாதுகாத்திரியா அல்லா சீரழிஞ்சு கொண்டிருக்கிறாங்க யாழ்லா நீ பாதுகாத்திரியா அல்லா இந்த உம்மத்தை முஸ்லிமாவை நீ பாதுகாத்திரியா அல்லா ரப்பே ரஹ்மானனே யாழ்லா மேலான எஜமானனே யாழ்லா யாழ்லா வயது வந்தவர்கள் ஆண்கள் பெண்கள் சகோதரர்கள் சகோதரிகள் திருமணமாகாதவர்கள் தகுதியான சோடிகளை நீ அமைச்சு கொடுத்திரியா பஞ்சத்தால வறுமையால திரைகளுக்கு பின்னால முடங்கிக் கொண்டிருக்க கூடிய எத்தனையோ குமரி பெண்கள் அவர்களுக்கு மேம்படக்கூடிய ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்துருவாயாக ரப்பே ரஹ்மானனே யாழ்லா திருமணம் முடிச்சு குழந்தை பாக்கியங்கள் இல்லாதவர்கள் சாலிஹான பிச்சனங்களை நீ நசீபாக்கிடுவாயாக மேலான ரப்பே அல்லா சங்கையான எஜமானனே யாழ்லா இந்த ஊர் மக்களை நீ கபூல் சேவாயாக இந்த ஊர் மக்களை நீ கபூல் சேவாயாக இந்த ஏற்பாடு செஞ்சவர்களை நீ பொருந்து கொள்வாயாக இஹ்லாசை கொடுப்பாயாக யாழ்லா நல்ல விஷயங்களை செய்யறாங்க யாழ்லா யாழ்லா நல்ல காரியங்கள்ல ஈடுபடுறாங்க யாழ்லா நான் தன்னுடைய நேரத்தை காலத்தை பணத்தை செல்வத்தை நல்லத்துல செலவழிக்கிறாங்க யாழ்லா ரப்ப நீ பொருந்து கொள்வாயாக நீ இவர்களுக்கு கூலி வழங்கிடுவாயாக இரட்டிப்பாக்க நசீபாக்கிடுவாயாக பறக்கத்தை செஞ்சிடுவாயாக யாழ்லா ரப்பே ரஹ்மானனே யாழ்லா இந்த முழு ஊரையும் நீ கபூல் செய்வாயாக இந்த முழு ஊரையும் தீனுடைய மறுமலர்ச்சி உள்ள ஊராக மாற்றுவாயாக நிறைய ஹாஃபிதுகளை நிறைய ஆலிங்களை நிறைய சாலிஹீங்களை நிறைய முத்தகைங்களை நிறைய மதரசாக்களை நிறைய நல்ல மருக்கசுகளை யாழ்லா நிறைய தீனுடைய சேவைகளை இங்க உருவாக்கிறியா அல்லா தீனுடைய மறுமலர்ச்சி உருவாக்கிறியா அல்லா பெண்களிடத்துல நூத்துக்கு நூறு ஃபர்தாவுடைய வாழ்க்கையில சீபாக்கிறியா அல்லா ஆண்களிடத்துல நூத்துக்கு நூறு சுண்ணத்தான வாழ்க்கையில சீபாக்கிறியா அல்லா ரப்பே ரஹ்மானனே யாழ்லா இந்த துவாக்களை கபூல் செய்வாயாக முழு உம்மத் உம்மத்துக்கும் ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக அல்லா எத்தனை பேர் கல்லையும் மண்ணையும் மாட்டையும் மரத்தையும் நெருப்பையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்களோ தெய்வமாக எடுத்திருக்கிறார்களோ இவர்களுடைய உள்ளங்களில் எல்லாம் நீ ஒருவனே ஒருவன் தான் தெய்வம் நீ ஒருவனே ஒருவன் தான் எஜமானன் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கைய மேலான மேலான ஈமான ஏகத்துவத்தை நீ உண்டாக்கிறியாதா ரப்பே ரஹ்மானனே முழு உம்மத்தையும் சார சாரையாக இந்த இஸ்லாத்துக்குள்ள நீ நுழைவச்சிரியா ரப்பே ரஹ்மானனே இந்த துவாக்களை கபூல் செஞ்சு ஏற்றுக்கோ யாழ்லா ரப்பே ரஹ்மானனே எங்களுடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் கபராளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை வெளிச்சமாக்கிறியாள்லா அவர்களை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்கிறியாள்லா ரப்பே ரஹ்மானனே யாரெல்லாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ரஹ்மத் செஞ்சிரியாள்லா ஆரோக்கியத்தை ஆப்பியத்தை நசீபாக்கிறியாள்லா நலவிலே கயிறிலே வாழ்க்கையை நீளமாக்கிறியாள்லா ஆரோக்கியத்தை கொடுத்திரியாள்லா ரப்பே நல்ல முடிவுகளை அவர்களுக்கு கொடுத்திரியாள்லா ரப்பே ரஹ்மானனே எங்களுக்கு கற்றுத்தந்த உஸ்தாதுமார்கள் அசான்களுக்கு நீ ரஹ்ம செஞ்சிரியா அல்லா அவர்களுக்கு ஆபியத்தை கொடுத்திரியா அல்லா இந்த துஆக்களை கபூல் செஞ்சு கொள்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா خير خلقه سيدنا محمد وآله وصحبه وسلم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين For more lectures, visit slhub.com.